ஸ்ரீமத்தாஞ்சி மணிவந்தே கமலாபதி நந்தனம் வரதாங்கி சதா சங்கரசாயண பராயணம் தேவராஜதயா பாத்திரம் ஸ்ரீகாஞ்சி பூர்ணமுத்தமம் न्यम् वन्देऽहं सज्जनाश्रयम् नमस्ते हस्ति दैवे श्रीमन्नम्बुजवाचन शरणम् त्वाम् प्रपन्नोऽस्मि प्रणतास्ति സമസ്ത പ്രാണി പ്രാണിതന്ത്രാണ പ്രവീണ കരുണോഹൽപന വിലസന്ത കടാക്ഷാത്തെ ഹരിയസ്മിൻ ജഗതാം പദേ കരണം നിവൃത്തം കൃത്യകർമ്മണ പാപീയാന്തം അമർണിയാതം പാഹിമാ ഭരത പ്രഭോ സംസാരമർത്താന്തരേ ദുർവ്യാധി വ്യാഗ്രഭീഷണേ വിഷയക്ഷുദ്രതുന്മാട്യേ ദൃശാപാതപശാലി പുത്രധാരഗ്രഹക്ഷേത്ര മൃഗസൃഷ്ടാമ്പ് പുഷ്കലേ കൃത്യാകൃത്യ വിവേകാന്തം பரிபிராந்த விசஸ்ததா அகந்தம் ஜாத கிருஷ்ணார்த்தம் அவசன் அங்கமட்டம் கிண்ணசக்தி பலாரோக்கியம் ஜபம் ஏததம் பிரம் சந்தப்தம் விளைவீர देवदेव जगत्पते त्वदीक्षन्दा सिन्धु वीक्षिक्षेपसीकरैः कारुण्यमरुतानीतैः செல்வரங்கன் பெருமச்சொந்த அதிகாரிகள் கூடியிருக்கக்கூடிய இவ்விடத்திலே இந்த தீபாவளி நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் பெருந்தேவி நாச்சியார் சமைத்தரான காஞ்சி தேவ பெருமாள் வரதராஜ பெருமாளை அனுகிரகம் அனைவருக்கும் கெட்ட வேணும் பகவத் ராமானுஜருடைய அனுகிரகம் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் என்று முதற்கண் பிரார்த்தித்துக் கொண்டு பகவான மாமனிகளுடைய உற்சவத்தை முன்னிட்டுக் கொண்டு மாமனிகள் அருள் இருக்கக்கூடிய தேவராஜ மங்களம் என்ற கிரந்தத்தை இந்த ரோட்டிலே நாம் அனுபவிப்போம் தேவராஜ மங்களம் தேவர்களுக்கெல்லாம் ராஜனாக இருக்கக்கூடியவன் தேவாதி ராஜன் வரதராஜன் அவருக்கு மங்களாசாசன படமாக அமைந்திருக்கக்கூடிய தோட்டத்தில் பரவாழ மாமன்கள் அருள் ஆச்சாரியர்களுக்குள்ளே கடைசியாக திருவபதாரம் செய்தார் மணவாழ மாமன்கள் கருங்கடம் மணவாழ மாமன்கள் ஆதிசேஷ ஸ்வரூபம் என்பதை அனுபவித்தோம் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எந்திரமான் ஆதிசேகனை பார்த்து நீர் பூமியிட்டு இருநூறு வருடங்கள் இருந்து பகவத் பக்தியை வளர்த்துவிட்டு வாழும் என்று அனுப்பினார் ஆதிசேகனே பகவத் ராமானுஜராக திருமுகதாரம் செய்தார் நூற்றி இருபத்தி ஓரு சம்பத்தாரங்கள் இப்பூவுலகத்திலே இருந்து பகவத் பக்தியை வளர்த்தார் வைகுண்டத்துக்கு பகவத் ராமானுஜர் எழுந்தருளினார் வைகுண்டநாதன் என்ன சொன்னார் இருநூறு வருடங்கள் இருக்க வேண்டும் சொன்னனே நீர் நூத்தி இருபத்தோரு சம்பத்தரங்களிலே திரும்பி வந்துவிட்டீரே நான் சொன்னது அப்படியே கிடைக்க வேண்டும் திரும்ப போய் கிளம்பும் என்று வைகுண்டநாதன் கட்டளையிட்டான் அதனால ஆதிசேகனே மறுபடியும் பகவத் ராமானுஜராக அவதரித்தாரே அந்த தகவல் ராமான் மறுபடியும் மணவாள மாமனியனாக திருமணம் செய்தார் எழுபத்தி ஒன்பது சம்பத்தாங்கள் இப்பூவலகத்தில் இருந்து ராமானுஜர் என்னென்ன திருப்பணிகளை செய்து அதன் என்று ஆசைப்பட்டாரோ அது அனைத்தையும் மாமணிகள் செய்து முடித்தார் இப்ப மணவாள மாமணிகளுடைய வைபவத்தை நம்ம பார்க்க அதுக்காக கூடியிருக்கவில்லை அது கடந்த வருடமே நாம் பார்த்துவிட்டோம் இந்த வருடம் அடியாருக்கு நீங்கள் கட்டளையிட்டிருப்பது நியமித்திருப்பது மாமனிகள் அருகே இருக்கக்கூடிய தேவராஜ மங்களத்தினுடைய அர்த்தத்தை விண்ணப்பம் செய்ய வேண்டும் பகவத் ராமானுஜர் அவர் எப்படி பல விதிதேசங்களுக்கு இழந்தொழி ஆங்காங்கு இருக்கக்கூடிய எம்பெருமானை மங்களாசாசனம் செய்தாரோ அதே போல மணவாள மாமனிகள் பரப்பர விதிதேசங்களுக்கு இழந்தொழி திக் விஜய யாத்திரை செய்தார் அப்படி காஞ்சிபுரத்துக்கு என்ற சமயம் காஞ்சி தேவப்பெருமை குறித்து அவர் அருள் இருக்கக்கூடியது தேவராஜ மங்களம் என்று பெயர் காஞ்சி தேவப்பெருமானார் மணவாழ் மாமர்களுக்கு திருவாய்மொழி ஈட்டனுடைய அர்த்தம் கிடைத்தது அதனால அந்த ஒரு நன்றிக்காகவே மணவாழ மாமனிகள் தேவப்பெருமாளுக்கு தேவராஜ மங்களத்தை அருள் செய்தார் ஈடு எப்படி வந்தது அப்படிங்கிற கதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இருந்தாலும் சுருக்கமான விண்ணப்பம் செய்கிறேன் நந்தவிடை என்கிற ஆச்சாரியன் அவர் திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை ஸ்ரீரங்கத்தில் இருந்து எடுத்துரைத்தார் அது நம்பையினுடைய சீடர் வடக்கு திருவிழி பிள்ளை அவர் பட்டோர்ந்து கொண்டார் எழுதி வைத்தார் நம்பெண்ணை சாதித்த அர்த்தத்தை அவருடைய சீடரான வடக்கு திருவிழி பிள்ளை பட்டோரை கொண்டார் எழுதி வைத்தார் எழுதி முடித்து நம்பிள்ளை இடத்துல தேவனுக்கு கட்டாட்சம் பண்ண வேண்டும் அப்படின்னு காட்டினார் நம்பிள்ளை அந்த தான் சொன்னத எழுதி வைத்தார் இல்லையா அது அப்படியே கடாட்சம் பண்ணினார் நன்னா முழுக்க பார்த்தார் பார்த்து நான் சொன்னதை அப்படியே நன்னா எழுதி வைத்திருக்கிறேன் ஆனா இவர்களுடைய அனுமதி இல்லாமல் கிடைக்கிறது ஆச்சாரியனுடைய அனுமதி இல்லாமல் எழுதினபடியாலே இதுவரை நிறையாடக்கூடாது என்ற அந்த கிரந்தத்தை அந்த நூலை அப்படியே வாங்கி அதை கட்டி தன்னுடைய கோவில் ஆழ்வார் பெருமாள் சன்னதியில தானும் எழுந்தருள் பண்ணி வைத்தார் நம்பிள்ளை தான் சொன்ன அர்த்தத்தை வழக்கு திருவியில் எழுதி வைத்தாரே அதை அப்படியே தானே வாங்கி இது உனக்கோ இல்ல பின்புள்ளவர்களுக்கோ இப்பொழுது நடையாடக்கூடாது என்கிற எண்ணத்தோடு அதை வாங்கி காட்டி பெருமாள் சமதியில புகழ் ஆழ்வாரிலே வைத்து விட்டார் பிற்பாடு சில காலங்கள் கழிந்த பிற்பாடு நம்முடைய காலத்துல நம்மளுடைய மற்றொரு சீடர் பத்மநாபர் அப்படின்னு பெயர் அந்த பத்மநாபர் என்பவர் ரங்கநாதனை பிரதட்சணம் செய்தார் பிரதட்சணம் நாம பகவான் சன்னதிக்கு போனோம்னா முதல்ல பிரதட்சணமாக பகவான் சன்னதிக்குள்ளே செல்ல வேண்டும் பெருமாளை சேமிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பிரதட்சணமாக கோவில்ல இருந்து வெளியிலே செல்ல வேண்டும் அப்ப பகவான் சன்னதியை பிரதட்சணம் பண்ணணும்னா நம்ம காட்டி காட்டியிருப்பது ரெண்டு பிரதட்சணம் வரும்போது பிரதட்சணமா வந்து சேவிக்கணும் போகும்போது பிரதட்சணமாக செல்ல வேண்டும் ஆனா இந்த பத்மநாபங்கிறவர் வேகமாக பகவானுடைய அதிக சுற்றிலே இருந்தார் அநேகமா ஆஞ்சநேயர் சன்னதி ஹயத்ரீவர் சன்னதி நரசிம்மர் சன்னதி இது போன்ற இடத்துலலாம் பிரதட்சணம் பண்ணிட்டே இருப்பா சுத்திக்கிட்டே இருப்பா இவ சுத்தக்கூடிய சுத்த பார்த்தா பெருமாளுக்கே தலை சுத்திடும் அதை போல சுத்துவாரே அதை போல செய்வது என்பது கூடாது ஆனா அன்னைக்கு ரங்கநாதர் இடத்துல இந்த பத்மநாபர் என்பவர் சுற்றினார் பிரதட்சணம் செய்தார் ரங்கநாதன் பார்த்து எதுக்காக பிரதட்சணம் பண்றீர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க நண்பர்களை செல்வாணி மொழியினுடைய அர்த்தத்தை சொல்லி இருக்கிறார் அதை வழக்கு திருநூலி பிள்ளை எழுதி வைத்திருக்கிறார் அது அப்படியே நம்பிள்ளையினுடைய கோபுராழ்வார் பெருமாள் சன்னதியில பெட்டியில அப்படியே இருக்கு அது எப்படியாவது எனக்கு தந்தது வேணும் அப்படின்னு வேண்டினார் அப்படியே செய்கிறோம் ரங்கநாதன் அனுகிரகம் செய்யலாம் நம்பிள்ளை ஒரு நாள் பெரும மங்களாசாசனம் செய்கிறார்கள் ரங்கநாதன் தேவிக்கடந்த எழுந்ததன் சமயத்துல ரங்கநாதன் தன்னுடைய ஸ்ரீ சடகோபத்தை சாதித்தார் ஸ்ரீ சடகோபம் சடாதி மரியாதை செய்யும் போது அச்சக முக்கியமான ஆவில் பவித்து நம்பிள்ளை இடத்துல உன் மனத்துல இருக்கக்கூடிய ஈடு கிரந்தத்தை இந்த பத்மநாபருக்கு கொடும் அப்படின்னு தெரிவிக்க அதனால நம்பிள்ளை பத்மநாபருக்கு கொடுத்தார் பத்மநாபர் தன்னுடைய சீடருக்கு கொடுத்தார் அவர் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்தார் இப்படி நம்பிக்கை சாதித்த அர்த்தம் ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தர் மூலமாக நானூறு பிள்ளை என்பவரிடத்திலே இருக்கிறது இப்ப நானூறு பிள்ளை அந்த நானூறு பிள்ளை ஒருத்தர் இடத்துல இப்ப நம்பிக்கை சாதித்த ஈடு அந்த கிரந்தம் இருக்கிறது நானூறு பிள்ளை என்பவர் அவர் காஞ்சிபுர பெற்று எழுந்தருளினார் நாலூராச்சான் பிள்ளை அவர் திருநாராயணபுரத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு முறை காஞ்சிபுரத்திற்கு எழுந்தருளினார் காஞ்சி தேவப்பெருமாள் வரதராஜ பெருமாளை சேவிக்க வேண்டும் மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக காஞ்சிபுரத்துக்கு எழுந்தள்ளியிருக்கிறார் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக காஞ்சிபுரம்னு சொன்னேனே எனக்கு பாபம் வந்து சேரும் காஞ்சிபுரத்தை பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்ல வேணும் திருவரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது கோவில் அப்படின்னு சொல்லணும் திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடாது திருமலை அப்படின்னு சொல்ல வேணும் ஆக பெருமாள் கோவிலுக்கு எழுந்தருளி இருக்கிறார் அதே சமயத்துல மணவாள மாமனிகளுக்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர் திருமலை ஆழ்வார் என்பவர் அந்த திருமலை ஆழ்வாருக்கு ஆழ்வார் திருநகரி ஆழ்வார் திருநகரில நம்மாழ்வாருடைய கைங்கரியத்தை அவர் செய்தார் இப்ப ஆழ்வார் திருநகரியில் இருந்து அவர் தேவப்பெருமாள் வரதராஜ பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் படத்திற்கு எழுந்தருள் இருக்கிறார் இப்போ ஈட்டனுடைய அர்த்தத்தை இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரு திருமலை அழிப்பார் அடிவாரத்த நிலையில இருந்து திருமலை வந்திருக்காரு இல்லையா அவர் வரதராஜ பெருமாளுக்கு கேவிக்கிறார் வரதராஜ பெருமாளத்துல பிரார்த்திக்கிறார் சுவாமி எங்க ஆச்சாரியன் நம்பிள்ளைன்னு ஒருத்தர் சாதித்த அர்த்தம் இப்போ வழி வழியா தன்னுடைய சீடர் மூலமாக வந்து இப்பொழுது நானூறு ஆச்சான் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இடத்துல இருக்கணும் அவரிடத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அரியனுக்கு கிடைக்க வேண்டும் அதனால வரதராஜ பெருமாளே நீர்தான் அனுகிரகம் செய்ய வேண்டும் வரதராஜ பெருமாள் மனமுருகி வேண்டிக் கொண்டிருக்கிறார் திருமலை ஆழ்வார் ஒரு பக்கம் திருமலை ஆழ்வார் வரதராஜ பெருமாளுக்கு மனமுருகி வேண்டிக் கொண்டிருக்கிறார் ஈட்டனுடைய அர்த்தம் அடியனுக்கு கிடைக்க வேண்டும் திருவாய்மொழியினுடைய அர்த்தம் நம்பிகளை சாதித்த ஈட்டனுடைய அர்த்தம் அடியனுக்கு கிடைக்க வேண்டும் வேண்டுகிறார் மற்றொரு பக்கம் திருநாராயணத்தில் இருக்கக்கூடிய நல்லூராஜான் பிள்ளை அவரிடம்தான் ஈசனுடைய அர்த்தம் இருக்கிறது அவர் காஞ்சி வரதராஜ பெருமாளை தேடி தேடி வருகிறார் உள்ள யாரோ பெரியவா தேவிச்சுட்டு இருந்தாருன்னா அவர்கள் தேடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தானே நாம போவோம் அதனால நாலூர் ஆச்சான் பிள்ளைங்கிறவர் வெளியில காத்திருக்கார் அப்போ பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய சீவனை தமிழ் இடத்துல கேட்டார் யாரு உள்ள இருக்கிறது அப்படின்னு கேட்டாராம் உடனே அங்க இருக்கிறவா சொன்ன கோயில் திருமலை ஆழ்வார் அப்படின்னு சொன்னாராம் திருமலை ஆழ்வார்னு யாரு மணவாழ மாநிலுடைய ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை அப்படின்னு பெயர் அவருக்கு தான் திருமலை ஆழ்வார்னு பெயர் அவர் தான் பெருமாள் சந்தியில நிற்கிறார் சேவித்துக் கொண்டிருக்கிறார் யார் வந்திருக்காருன்னு கேட்கும்போது கோயில் திருமலை ஆழ்வார் அப்படின்னு சொன்னாராம் கோயில் திருமலை பெருமாள் கோவில் தானே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன கோவில் திருமலை ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டானா கோயில்னா ஸ்ரீரங்கம் திருமலைனா திருப்பதி பெருமாள் கோவில்னா காஞ்சிபுரம் திவ்யதேசத்தை கூறுத அப்படின்னு யாராவது கேட்டாங்க நல்ல கோவில் திருமாலி பெருமாள் கோவில் அதுக்கப்புறம் திருநாராயணபுரம் அப்படின்னு சொல்லணும் அதனால கோயில் திருமலை பெருமாள் கோவில்னு சொல்வதுதான் வழக்கம் ஆனா கோயில் திருமலை ஆழ்வார் அப்படின்னு சொன்னாராம் இவருக்கு திருமலை ஆழ்வார்னு பெயர் தான் திருவரங்கம் அவர் அழிவார் திருநிலையில இருந்து திருவரங்கத்துக்கு எழுந்தடி திருவரங்கத்துல சில நாள் வாசம் பண்ணினார் அப்புறம் திருவரங்கத்துல இருந்து இப்ப காஞ்சிபுரத்துக்கு எழுந்தடி இருக்கிறார் அதனால ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்தாரே திருமலை ஆழ்வார் அதனால கோயில் சிறமல் அழிவார் அப்படின்னு சொன்னார் உடனே நானூறு ஆச்சார் பிள்ளை பார்த்து கோவில் திருமலை பெருமாள் கோவில் தானே வழக்கத்துல இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க என்ன புதுசா கோவில் திருமலை அழிவார்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாராம் அதுக்கப்புறம் நானூறு ஆச்சான் பிள்ளை அவரும் காஞ்சி தேவ பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் திருமலை அழிவார் ஈட்டனுடைய அர்த்தம் வேணும்னு வேண்டுகிறார் மற்றொரு பக்கம் நானூறு ஆச்சான் பிள்ளை ஈர்த்தனுடைய அர்த்தம் மொத்தத்தையும் அவர் பெற்றிருக்கிறார் அவர் காஞ்சி தேவ பெருமாளை சேவிக்கிறார் இப்ப காஞ்சி வரதராஜ பெருமாள் ஸ்ரீ கடவுளத்தை நானூறு ஆச்சான் பிள்ளைக்கு சாதிக்கும் போது இதோ அவனுக்கு எழுத்தாமல் இருக்காரு திருமலை அழிவார் இவருக்கு ஈட்டனுடைய அர்த்தத்தை பிரசாதியும் அப்படின்னு நியமித்தார் அதே சமயத்தில் திருமலை அழிவார் இப்பத்தானே வரதராஜ பெருமாளுக்கு ஈட்டனுடைய அர்த்தம் கிடைக்கணும்னு வேண்டினோம் ஆனா அடுத்த க்ஷணம் இந்த நாகூராச்சான் பிள்ளையில் யாரோ ஒரு தரத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா அவர் யாருன்னே தெரியாது ஆனா நேரே அவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அவரிடத்துல நீர் நியமனமும் செய்து விட்டீரே அப்படியே திருமலை ஆழ்வார் உறுதி போனார் அந்த திருமலை ஆழ்வாருக்கு நாலூர் ஆட்சியான் பிள்ளை அனைத்து அர்த்தங்களையும் எடுத்து வைத்தார் திருமலை ஆழ்வார் மணவாழ் மாமனிகளுக்கு ஈட்டநிலை அர்த்தத்தை எடுத்து வைத்தார் ஆக மணவாழ் மாமனிகளுக்கு ஈட்டு பெருக்கல் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது நம்பிழை சாதித்த ஈசனுடைய அர்த்தத்தை மணவாள மாமனிகள் அவர் பல அர்த்தங்களை அனைவருக்கும் சொல்லி அந்த ஈசனுடைய அர்த்தத்தை வளர்த்த மணவாள மாமனிகள் இன்னைக்கு நமக்கு திருவாய்மொழியினுடைய அர்த்தம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு மணவாள மாமனிகள் காரணம் அவருக்கு ஈட்டு பெருக்கல் அப்படின்னு திருநாமம் ஏற்பட்டது அந்த மணவாள மாமனிகள் எனக்கு இந்த ஈட பிரசாதம் கிடைக்கணும்னா திருவாய் மொழிப்பெண்ணுக்கு கிடைச்சாதானே கிடைக்கும் இது வரைக்கும் ஒருத்தர் மூலமா வந்திருந்த அந்த ஈட்டனுடைய அர்த்தத்தை திருவாய் மொழிப்பெண்ணுக்கு கொடுக்க வைத்து அவர் மூலமாக எனக்கு வந்து அடியனால அத்தனை பேருக்கும் சென்று இருக்கிறதே அந்த ஈடு கிடைச்சதுக்கு முக்கிய காரணமே காஞ்சி தேவ பெருமாள் வரதராக பெருமாள் அதனால மனவாள நவமணிகள் பல ஜிபிரேசை எம்பெருமான்களை சேமித்துக் கொண்டு வரும் பொழுது காஞ்சிபுரம் பெருமாள் கோவிலுக்கு வந்தவரே ஈட்டனுடைய அர்த்தத்தை எங்க ஆச்சாரியனுக்கு கொடுத்தவரே தானே அதனால இவரை குறித்து நாம் ஏதாவது ஒன்று பாட வேண்டும் இவருக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்று மணவாள மாமனிகள் ஆசைப்பட்டு அவர் தேவராஜ மங்களத்தை அருள் செய்தார் எச்சக்கரையில் தேவராஜத்திய மங்களா காக்கனால் முதல் සම්බන්ධක අන්‍ය ජනමාත්‍ර වලින් විසදාවක් වරන් இந்த இந்த வேதாந்த மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய தனியன் தனியன் அப்படின்னா ஸ்லோகத்தை காட்டிலும் தனித்திருக்கிறபடினால இதற்கு தனியன் அப்படின்னு பெயர் திவ்ய சதந்தமே திருப்பல்லாண்டு அப்படின்னு தொடங்குறோம்னா குருமோகமன திரிய பிராகவேதான சேஷான் அப்படின்னு சொல்லித்தானே நம்ம தொடங்குறோம் அதுக்கு தனியன் அப்படின்னு பெயர் தனியன்னா ஆச்சாரிய வந்தனம் அப்படின்னு அர்த்தம் எதை தொடங்கினாலும் ஆச்சாரியை சேமித்து விட்டுத்தான் தொடங்க வேண்டும் அதனால மனவாண மாமனிகள் அழுவில் இருக்கக்கூடிய தேவராஜ மங்களத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி அப்பிள்ளை என்பவர் சாதித்திருக்கக்கூடிய கணியன் எச்சக்கரே தேவராஜத்திய மங்களா சாசனம் முதா தம் வந்தே ரம்ய ஜாமாந்து விஷதவாத்வரம் எஸ் சக்கரே யா சக்கரே அப்படின்னு எழுதினாரோ தேவராஜத்திய மங்களா சாசனம் தேவராஜ பெருமாளை குறித்து இந்த மங்களம் தேவராஜ மங்கத்தை யார் எழுதினாரோ அந்த மணவாள மாமணிகளை விஷதவாட்சியாமணிகளான மணவாள மாமணிகளை வழங்குகிறேன் முதல் முதலான ஆனந்தத்தோடு எழுதினார் அப்படின்னு அர்த்தம் பெருமாளை பார்த்த உடனே பரவாயிரமானவர்களுடைய மனதுல மகிழ்ச்சி பொங்கி வந்ததாம் அதனால மகிழ்ச்சியோடு அவர் இந்த தேவராஜ மங்களத்தை எழுதினார் அந்த மனவாழ மாமரிகளை நான் வணங்குகிறேன் ரம்ய ரம்ய ஜாமாதரம் முனை அதான் ரம்ய ஜாமாத்திர முனி அப்படின்னு பெயர் ஜமாதா அப்படின்னா மணவாளன் அப்படின்னு அர்த்தம் ரம்ய அப்படின்னா அழகிய அழகிய மணவாளன்னு மணவாள மாமனிகளுடைய பூர்வா சமத்திரநாமம் அதனால ரம்ய அழகிய ஜாமாதா மணவாளன் அழகிய மணவாள ரம்ய ஜாமாத்து முனி முனின்னா ஜீவஸ்வாமி சன்னியாசியாக எழுந்தருள் இருக்கக்கூடியவர் அதனால அழகிய மணவாள மாமனிகள் முனிவு அப்படின்னா மரண செயலாக முனிகி அப்படின்னு அர்த்தம் மரண முனிகி முனி அப்படின்னா முனிவர் அப்படின்னு சொல்றோம் முனிவர்னா என்னவோ காட்டுல உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவா தான் முனிவர் அப்படின்னு இல்லை நாமளும் முனிவர்கள் தான் அது எப்படி நாம அது போல காட்டுல இருந்த மாதிரி தெரியலையே அப்படின்னா முனிவர்னா என்ன மரண செயலாக முனிகி திரும்ப திரும்ப ஒரே அர்த்தத்தை யார் திரும்ப திரும்ப நினைக்கிறாரோ அவருக்கு முனிவர் அப்படின்னு பெயர் நமக்கும் காட்சி வைக்கக்கூடிய முனிவர்களுக்கு என்ன வேறுபாடு நாம ரெண்டு மணி நேரம் காஞ்சி தேவ பெருமாள் வரதராஜ பெருமாள் திரும்ப திரும்ப நினைக்கிறோம் அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் நினைக்கிறார் அதனால அவரிடம் முனிவர்னு சொல்கிறோம் நம்ம வேணும்னா ரெண்டு மணி நேரம் முனிவரா இருக்கலாம் ரெண்டு மணி நேரம் கவனத்தோட இருந்தா நானும் முனிவர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ತಾನು ತಂದೆ ರಮ್ಯ ಜಲಮಾತ್ರ ಮುನಿ விஷதவாஸ்வரம் மணவாள மாமனிகளுக்கு விஷதவாஸ் சிகாமணிகள் அப்படின்னு பெயர் அதனால விஷதவாஸ்வரம் சிறந்தவரான விசதவா சிகாமணிகள் என்று புகழ் பெற்றவரான மணவாள மாமனிகளை வணங்குகிறேன் என்ன இந்த தனியனை நாமும் பார்த்திருக்கிறோம் அடுத்து முதல் ஸ்லோகம் மங்களம் வேதசோ வேதி மேதினி கிரகமேதினே வரதாய வரதாய தயாதாம்னே தீரோ தாராய மங்களம் இது முதல் ஸ்லோகம் மொத்தம் பன்னெண்டு ஸ்லோகங்களோடு கூடியிருப்பது தேவராஜ மங்களம் தேவராஜ மங்களம் அத ஒவ்வொரு நாளும் சொல்ல வேணும் முதல்ல தொடங்கிறதுக்கு முன்னாடியே அடியன் பிரார்த்திச்சிடுறேன் வேதராஜ மங்களம் கேட்டதுக்கு பிரயோஜனம் என்னன்னா இன்று தொடக்கமாக காஞ்சி தேவப்பெருமாளை குறித்து இந்த பன்னெண்டு ஸ்லோகத்தை நாமும் சொல்ல வேண்டும் அதனால தேவராஜ மங்களம் முதல் ஸ்லோகம் மங்களம் வேதசோ வேதி மேதினி மேதினே வரதாய தயாதாமே தீரோதாராய மங்களம் மங்களம் அப்படின்னா சொல்லாண்டு அப்படின்னு பகவானுக்கு எந்த குறையும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னா பகவானுக்கு நாம் சொல்லாண்டு பாடுவது அதுக்குதான் மங்களம் அப்படின்னு பெயர் மங்களம் வேதசோ வெளி மேதினி கிரகமேதினி வேதத்தா வேதம் அப்படின்னா பிரம்மா பிரம்மாவுக்கு வேதம் அப்படின்னு பெயர் வேதி மேதினி கிரகமேதினி பிரம்மா பார்த்து ஒரு யாகம் செய்தார் அந்த யாக குண்டம் இல்லையா அந்த யாக குண்டத்தில் இருந்து வரதராஜ பெருமாள் வெளியிலே எழுந்தார் காட்சி கொடுத்தார் அதனால பிரம்மாவனுடைய யாக வேதிகைய தன்னுடைய இருப்பிடமாக கொண்டு தோன்றியவர் அதனால மங்களம் மங்களம்னா பல்லாண்டு அப்படின்னு தொடங்குகிறார் வேதத்தோ வேதினி வேதி மேதினி மேதினி கிரகம்னா இருப்பிடம் கிரகமேதிலே இருப்பிடமாக கொண்டு இருப்பவர் எதை இருப்பிடமாக கொண்டிருப்பவர் வேதி மேதிலே அப்படின்னா யாக குண்டம் அந்த யாக குண்டம் வேதி மேதிலே யாருடைய யாக குண்டம் பிரம்மாவுடைய யாக குண்டம் அப்போ வேதசா வேதி மேதிலே வேதி மேதி கிரக மேதிலே பிரம்மா செய்திருக்கக்கூடிய யாகத்தினுடைய ஆகவனிய குண்டத்தில இருந்து காஞ்சி தேவ பெருமாள் காட்சி கொடுத்தார் வரதாய தயாதாமே முதல்ல படம் படமா சொல்லிடுறேன் அப்புறம் ஒவ்வொரு ஒரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தத்தை நாமும் பார்க்கலாம் வரதாய வரதாய அப்படின்னா உயர்ந்தவர் அப்படின்னு வரம் ததா தீதி வரதா வரம்னா உயர்ந்தது ததாத்தின்னா கொடுப்பவர் வேண்டியதை கொடுப்பவர் அதனால பகவானுக்கு வரதன் அப்படின்னு பெயர் வரதாய தயாதாம்னே தயாதாம்னே தயா அப்படின்னா கருணை தாமி அப்படின்னா கருணைக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய தயாதாம்கே தீரோதாராய மங்களம் தீரா அப்படின்னா மிகவும் தைரியசாலி உதாரணம் அப்படின்னா வாரி வாரி கொடுக்கக்கூடியவர் ஔதாரியம் என்கிற குணத்தை உடையவர் அப்படி இருக்கக்கூடிய காஞ்சி தேவ பெருமாள் வரதராஜ பெருமாளுக்கு பல்லாண்டு என்று முதல்ல தொடங்குகிறார் பிரம்மா எம்பெருமானுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மா பிறந்தார் நான்முகத்தில் நாராயணன் படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் எம்பெருமானுடைய நாட்டில் இருந்து பிரம்மா தோன்றினான் இன்னும் திருஷ்டியே ஆகல பிரம்மா பகவானுடைய நாபி கமலத்தை இருந்து தோன்றினார் இப்ப பிரம்மா பார்த்தார் நான் தாமரையில உட்கார்ந்துருக்கேன் என்னை படைச்சது யாரு தேடி பார்த்தார் யாருமே தெரியல அப்படின்னா நானும் தாமரையில உட்கார்ந்துட்டு இருக்கேன் இந்த தாமரையை யார் தாங்கிறாரோ தானே என்ன படைத்திருக்கணும் நான் தாமரை மேல உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா இந்த தாமரை எப்படி நிற்கும் யாரோ ஒருத்தர் பிடிச்சிட்டு இருந்தா தாங்கிட்டு இருந்தா தான் இந்த தாமரை நிற்கும் அப்படின்னா இந்த தாமரை யார் தாங்குகிறாரோ அவர் தான் என்ன படைத்திருக்க வேண்டும் அவரிடத்துல நாம நேரில் சென்று என்னை எதற்கான படைத்தீர்கள் நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் எனக்கு என்ன கட்டாட்டி நான் என்ன கைகையம் செய்ய வேணும்னு கேட்போம் முடிவு பண்ணிதான் பிரம்மா தாமரையினுடைய தண்டு நாளும் இருக்கு அந்த தண்டுல அப்படியே நடக்க தொடங்கினார் ஒரு நாள் நடந்தார் பத்து நாள் நடந்தார் நூறு நாள் நடந்தார் ஒரு வருடம் நடந்தார் பத்து வருஷம் ஆச்சு நூறு வருஷம் ஆச்சு தாமரையினுடைய தண்டு அது நீண்டு கொண்டே சென்றது ஓடுறார் நடக்கிறார் வேகமாக செல்லுகிறார் நூறு வருடங்கள் அந்த தாமரை தண்டு நடந்தார் இதுக்கு மேல நம்மால போக முடியாது பயந்து போன பிரம்மா நேர திரும்ப வந்து தாமரையில வந்து அமர்ந்தார் அப்படியே கையை கூப்பினார் பகவான தியானம் பண்ணினார் யோ பிரம்மானம் விருதாதி பூர்வம் யோகை வேதாம்ச பிரகுணோதி தத்மை சம்பிரதேவம் ஆத்மோத்தி பிரசாதம் முமுட்சர்வை சரணம் பிரபந்தியே என்னை யார் படைத்தாரோ எனக்கு யார் இப்பேற்பட்ட இந்த சரீரத்தையும் கரண கலையகரங்களையும் இந்திரியத்தையும் இந்த உடலையும் கொடுத்தாரோ யார் எனக்கு மனத்தை கொடுத்து புத்திகளையும் கொடுத்தாரோ அந்த எம்பெருமான் எனக்கு காட்சி தரட்டும் அவருடைய திருவடிகளிலே நான் சரணாகதி செய்கிறேன் அவன் எனக்கு காட்சி கொடுக்கட்டும் அப்படின்னு பிரம்மா வேண்டினார் அடுத்த கணம் பெருமாள் சங்கர சக்கரதாரியாக பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்தார் இத மாதிரி செஞ்சிருக்க வேண்டியதானே பிரம்மா எதுக்கு இப்படி நூறு வருஷம் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கண்ண முடிந்து சரணாகிரி பண்ணணும் என்னுடைய முயற்சிகளாக பகவானை காணலாம் அப்படின்னு நினைத்தார் நூறு வருஷம் முயற்சி செய்தார் முடியவில்லை அவனுடைய திருவடியாலே அப்படி அருளாலே அவனை அடையலாம்னு நினைத்தார் அடுத்த கஷணம் எம்பெருமான் பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்தார் இப்ப பெருமானுடைய நாவில இருந்து அந்த தாமரை தண்டு அப்படியே வர்றது ஓ இவ்வளவு பக்கத்துல இருக்கே இவ்வளவு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தண்டுக்கா நாம நூறு வருஷம் சென்றோம் அப்படின்னு பிரம்மா நினைத்தார் அடுத்து நான் இப்ப சிருஷ்டியை செய்ய வேண்டும் எம்பெருமான் பார்த்து மேற்கொண்டு சிருஷ்டி காரியத்தை செய்யும் அப்படின்னு பிரம்மாவுக்கு கட்டளை இடுகிறார் பிரம்மா பார்த்து சிருஷ்டி பண்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்ன ஆராதனம் பண்ணணும்னு ஆசை ஒன்ன திருவாராதனம் பண்ணணும்னு ஆசை அதனால நான் ஒரு யாகம் செய்து அந்த யாகத்தின் மூலமா உனக்கு பூஜையில உன்னை ஆராதனம் செய்ய வேண்டும் முடிவு செய்தார் சரி அப்படியே செய்யும் அஸ்வமேத யாகம் பண்ணும் தெரிவித்தார் பிரம்மா உன்னை குறித்து நான் அஸ்வமேத யாகம் செய்ய போகிறேன் முடிவு செய்தார் எந்த இடத்தை தேர்ந்தெடுப்பது எங்கு இருந்து செய்வது யோசித்தார் காஞ்சிபுரம் பெருமாள் பகுதி தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடியே காஞ்சிபுரம் இருக்கான் அதனால காஞ்சிபுரத்தை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல நான் யாகம் செய்கிறேன் அப்படின்னு முடிவு செய்தார் அதனால பிரம்மா யாகம் செய்தார் அந்த யாகத்தினுடைய ஆகவனிய குண்டத்துல இருந்து ஒரு எம்பெருமான் காட்சி கொடுத்தார் அதற்கு வரதராஜ பெருமாள் தேவப்பெருமாள் அப்படின்னு திருநாமம் அப்ப பிரம்மாவனுடைய ஆகவனிய குண்டத்தில் இருந்து வந்தாரே அதனால வேதசோ வேதிமேதினே கிரகமேதினே என்ன மாவாழ மாமனிகள் தெரிவிக்கிறார் வரதராஜ பெருமாள முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும்னா யாரை ஒரு ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவர் எங்கிருந்து வந்தார் அப்படின்னு முதல்ல கொண்டாடணும் அமரநாதிகிரான தொடங்கும் போது சிறப்பான அழிவார் அவர் தொடங்குகிறார் அமரநாதிபிரான் அடியார் சென்னை ஆட்படுத்த விமலன் வெண்ணவர் விரையாறு பொழில் வெண்கடவன் விரையாறு பொழில் வெண்கடவன் தொடங்கினார் ரங்கநாதன முழுக்க பாடணும்னு தொடங்கினவர் இப்ப எப்படி வேலையார் பொழில் வெங்கடவன் திருப்பதி திருமலை திருமலை திருவேங்கடமுடையான பாடுகிறார் கேட்டு அந்த இடத்துல செய்யவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை தெரிவிக்கிறார் ரங்கநாதன் அவன் வந்தான்னா எங்கிருந்து வந்தான்னு சொல்ல வேண்டுமா தான் திரு திருப்பாராயணார் பாடுறார் ரங்கநாதனுக்கு தான் பாசுரமும் ஆனா நடுவுல திருவேங்கரமையா பிரஸ்தாவா எப்படி வந்தது ஏன் வந்தது தெரியுமா வைகுண்டத்துல இருக்கக்கூடிய எவ்வளவு திருமலைக்கு முதல்ல இறங்கி வந்தான் அப்புறம் திருமலையில இருந்து சிவலிங்கத்துக்கு வடக்கு வாசல் வழியா வந்து படுத்துட்டான் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல படுத்திருக்கிற பெருமாள் எங்கிருந்து வந்தார் திருமலையில இருந்து வந்தார் அப்படின்னா ஒரு ஒரு ராஜாவை கவி பாடணும்னா அவன் எங்கிருந்து வந்தான் அவனுடைய வரவு சொல்லி கவி பாட வேண்டுமே அதனால திருமலையில இருந்து வந்தான் அப்படின்னு ஆக கொண்டாட்டம் பாஸ்திரம் என்னவோ ரங்கநாதனுக்கு தான் ஆனா ரங்கநாதன் வரத்து சொல்லணுமே அதுக்காக திருமலை படினார் என்று வியாக்கியாரத்தை காட்டினார் அதே போல காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு பல்லாண்டு பாடணும்னா முதல் அவர் எப்படி பவித்தார் அப்படின்னு தெரியணுத்தை தெளிவுபடுத்தணுமே அதனால வேதத்துவ வேதி வேதினி விடமேதினி வரதாய தயாதாம்னே தீரோதாராய மங்களம் வரதாய தயாதாம்னே வரம் ததாதீக்கு வரதா வாரி வாரி கொடுக்கக்கூடியவர் வரதராஜ திருமண் திருமங்கி அழிவார் அவர் திருமங்கி அழிவார் சரித்திரம் நீங்க பல தடவை கேட்டிருக்கலாம் திருமங்கி அழிவார் குமுதவல்லி நச்சியார திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு குமுதவல்லி தாயாருடைய சகப்பராட்டத்துல உங்க பெண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி போட்டும் அப்படின்னு கேட்டார் நான் கல்யாணம் பண்ணி தரேன் குமுதவல்லி விருப்பப்பட்டால் கல்யாணம் பண்ணி தரேன் ஒத்தண்டன் குமுதவல்லி அழைச்சு இந்த திருமங்கை மன்னன் அவரிடம் திருமங்கை அழகார் ஆகல திருமங்கை நாட்டுக்கு மன்னனாக இருக்கக்கூடியவர் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறியா கேட்டார் குமுதவல்லி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒத்தண்டா ஆனா நிபந்தனை இந்த ரெண்டு நிபந்தனைக்கு நீர் ஒத்துக்கொண்டால் இந்த ரெண்டு நிபந்தனைய அந்த ரெண்டு விதியை நீர் கடைபிடித்தால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் அப்படியே என்ன நிபந்தனை சொல்லுன்னு கேட்கலாம் முதல் நிபந்தனை நீ ஆச்சாரிய இடத்துல பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் தாபகா குன்றா ததானான மந்திர யாகச்ச பஞ்சமகா பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படியே செய்கிறேன் ஒத்துக்கொண்டார் நாம நம்ம ஆச்சாரிய இடத்துல வந்து பஞ்சசம்ஸ்காரம் அடிப்போம் திரும்பி ஆழ்வார் நேர திருநறையூர் நம்பி எம்பெருமான் நாச்சியார் கோவில்னு சொல்றோம் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில் அப்படிங்கிற இடத்துல நம்பி எம்பெருமான் காட்சி கொடுக்கிறானே திருநறையூர் நம்பியாக பகவான் காட்சி கொடுக்கிறானே அவனிடத்துல போய் எனக்கு நீரே பஞ்சஸ்காரம் செய்தவர்கள வேணும் வேண்டினார் திருநறையூர் நம்பி திருமதி ஆழ்வாருக்கு பஞ்சஸ்காரம் செய்து மறுபடியும் அனுப்பினார் இப்ப நேரம் குங்குறது இடத்துல வந்து நீ சொன்ன முதல் நிபந்தனைய நான் கடைபிடிச்சிட்டேன் கல்யாணம் முடிக்கலாமா கேட்டார் இல்ல முதல் நிபந்தனை முடிஞ்சிருக்கு என்ன ரெண்டாவது நிபந்தனை இருக்கு கேட்கிறார் ரெண்டாவது நிபந்தனை என்ன இன்று தொடக்கமாக ஒரு வருட காலத்துக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு தனியாராதனம் செய்ய வேண்டும் முதல் நிபந்தனையை முடிச்சாதான் கல்யாணம் ரெண்டாவது நிபந்தனை அப்படி இல்லை ஒத்துண்டா கல்யாணம் ரெண்டாவது நிபந்தனை என்ன ஒரு நாளைக்கு ஆயிரம் தனியார் ஆதரம் சமாராதனம்னு சொல்றோம் இல்லையா அண்ணம் அன்னதானம் நீங்க வெறும் கடம்ப சாதம் பண்ணி ஆயிரம் பேருக்கு கடம்ப சாதம் அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிடுறான் அது சுமாரான அன்னதானம் அது அதமமான அன்னதானம் அன்னதானம்னா அத்தனை பேரையும் அப்படியே அமர்த்தி இலை சேர்த்து அதுல அறுசுவை உணவு திருக்கட்டம் அது இருக்கணும் சாக்குமல் இருக்கணும் அடுத்து தத்தியானம் இருக்கணும் அடுத்து லட்டு இருக்கணும் இத்தோட ரெண்டு கரைந்தது ரெண்டு கூட்டு இத்தோட நாம அவர்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும் அதுதான் உத்தமமான அன்னதானம் அந்த உத்தமமான அன்னதானம் சத்தியாராதனத்தை ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு பண்ணணும் அதுவும் முன்னூத்தி அறுபது நாள் செய்ய வேண்டும் அதுக்கு ஒத்துண்டா நான் கல்யாணம் நினைக்கிறேன்னு சொன்னான் அப்ப பார்த்த ராஜா என்கிட்ட செல்வம் இருக்கு ஒத்துக்கிறேன் சொன்னார் அதே போல ரெண்டு பேருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது தன்னிடத்துல இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் எடுத்து சரியாராதனத்துக்கு உபயோகப்படுத்தினார் அவரோ குழுநிலை மன்னன் சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்ட வேண்டும் கப்பம் கட்டுவதற்கு பணம் இல்லை சோழராஜா கப்பம் கட்டணும்னு திருமதி ஆழ்வாரிடத்துல பணம் வாங்கிட்டு வரன்னு அனுப்பினான் அவரை பார்த்து இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் சாயங்காலம் தரேன் காலையில தரேன் அப்ப வாரும் இப்ப வாரும் அப்படின்னு அனுப்பினார் கோபம் வந்திருக்கு படையெடுத்து வந்தார் படைகளை எதிர்த்தார் கிடைத்த சோழ ராஜாவே சண்டைக்கு வந்து அவரிடத்துல வஞ்சகமான திருமங்கி ஆழ்வாரிடத்துல பேசி அவரை சிறைச்சாலையிலே அடைத்து வைத்து விட்டார் தினமங்கி ஆழ்வார் இப்ப சிறைக்குள்ள இருக்கார் சிறைன்னா நாம இன்னைக்கு ஆங்கிலத்துல ஜெயில் அப்படின்னு சொல்றோம் முன்காலத்துல ரொம்ப பெரிய மனுஷால அதை போல சிறைக்கு கூட்டிட்டு போக மாட்டார் அவர்கள் வீட்டிலேயே வச்சு காவலுக்கு வச்சிருவா தெரியும் இல்லையா ஆங்கிலத்துல ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவா இல்லையா இப்ப திருமங்கி ஆழ்வார டெம்பிள் அரஸ்ட் பண்ணி வச்சாராம் புரியவர்களை வைத்திருந்து டெம்பிள் அரசு ஒரு கோவிலுக்குள்ள வச்சு எழுப்பி விட்டார் ஸ்ரீ வைஷ்ணவர்களை சிறைச்சாலையில் அடைக்கக்கூடாது அவர் சிறைச்சாலை பக்கம் போக வேண்டிய தேவையே இருக்காது ஒரு கால் யாராவது ஸ்ரீ பிடிச்சு வைக்கணும்னா அவரை சிறைச்சாலை வைக்காம கோவிலையே வச்சு கூட்டிடணும் அதனால திருப்பதி ஆய்வார கோவிலையே வச்சு கூட்டிடலாம் என்ன கோவில்ல யாரு பெருமையாழ்வாருக்கு பண் சம்ஸ்காரம் பண்ணி வைத்தாரோ அதே கோவில்ல வச்சு அவரை டெம்பிள் கைது பண்ணி உள்ள வச்சு கூட்டிட்டான் பெருமையாழ்வார் அந்த நம்பி எம்பெருமான் திருநறையூர் நாட்கார கோவில் பெருமாள் கோவில்ல மூன்று நாட்கள் அப்படியே கிடந்தார் பட்டினியோடய கிடந்தார் மூன்றாம் நாள் இரவு பொழுது திருநறையூர் நம்பியும் வஞ்சுடவல்லி தாயாரும் குழப்பு பால் பால் அந்த பாயசம்னு சொன்னோமே அந்த பாயசத்தை தினமுடி ஆழ்வாருக்கு வந்து கொடுக்கிறார் சுவாமி நம்முடைய சீடன் நீர் பட்டினியோடு கிடக்கலாமா இதை சாப்பிடும் அப்படின்னு சொப்பனத்துல வந்து கொடுத்தாலும் அவர் அப்படியே பிரசாதத்தை அந்த குழம்பு பால் பாயசத்தை அமுது செய்தார் இப்ப அவருக்கு என்ன கவலைன்னா எனக்கு பிரசாதம் கிடைக்கணும்னு கவலை இல்லை என்ன கோவிலுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்காங்கன்னு கவலை இல்லை ஸ்ரீ வைஷ்ணவ பணம் இல்லையே நான் இருந்தா எப்படியோ சம்பாதிச்சு கொடுப்பேன் இப்ப இன்னும் ஒரு மாசம் பாக்கி இருக்கு இன்னும் ரெண்டு மாசம் ஸ்ரீ சதியாராதனம் பாக்கி இருக்கே அதுக்கு பணத்துக்கு என்ன செய்யுது வருத்தத்தோட இருந்தார் திருமங்கி அழிவார் அப்பா அவருடைய சொப்பனத்துல வரதராஜ பெருமாள் காட்சி கொடுத்து வாழ்வீர் திருமங்கி அழிவீர் நாம இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு வாரும் உமக்கு நாம் நிதி தருகிறோம் அப்படின்னு வரதராஜ பெருமாள் தெரிவித்தாராம் திருநாட்டியர் கோவிலுக்குள்ளதான அவர் சொல்லலாமா இல்லையா இதோ என்னுடைய கருவூலத்துல இருக்கு அங்கிருந்து எடுத்துக்கொண்டு சொல்லிருக்கலாம் ஏன் ரங்கநாதனுக்கு வந்து கைங்கரியம் பண்ணினாரு ரங்கநாதன் சொல்லியிருக்கலாம் ஸ்ரீரங்கத்துக்கு வரம் காவேரி மண்ணை அளந்தா உனக்கு நான் பறந்தாரின்னு சொல்லிவிட்டவா சொல்லல சீனிவாச பெருமாள் ஐஸ்வர்யா விஞ்சி கொண்டிருக்கிறதே அவர் சொல்லிவிட்டனா அவர் சொல்லல வரதராஜ பெருமாள் முந்திக் கொண்டார் இவர்களெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்கு முன்னாடி நாம் அனுகிரகம் செய்வோம்னு வரதராஜ பெருமாள் பார்த்து படத்துக்கு வாரும் வேகவதி மண் இருக்கு வேகவதி நதியில அங்க இருக்கக்கூடிய மண்ணை அழைத்து போடணும் நாம் மட்டும் தனம் தருகிறோம்னு சொன்னாராம் அடுத்த நாள் காலையில திருமங்கி ஆழ்வார் அந்த காவலாளிகளிடத்துல சொல்ல திருமங்கி ஆழ்வார காஞ்சிபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்தார் காஞ்சிபுரத்துல ஆற்று மண் வேகவதி மண்ணை எடுத்து அப்படியே அடைந்து போட்டா அது அப்படியே தங்க காசு தங்க நெல்லாக அந்த காலத்துல இன்னைக்கு நாம ஒரு கிராம் சின்ன சின்னதா நாம டாலர் மாதிரி பண்ணி வச்சுக்கிறோம் அந்த காலத்தை தங்கத்தை நெல் மணியா தான் பண்ணி வச்சுப்பா அதனால அப்படியே வேகவதி மண்ணை எடுத்து அழந்து போட அது அப்படியே தங்க நெல்லாக தங்க அரிசி நெல் மணினா தெரியும் இல்லையா அந்த தங்க நெல் மணியாக அப்படியே மாறினதா அதை நேர கொண்டு போய் ராஜாவினிடத்துல கொடுத்தார் ராஜா பார்த்து இப்படிப்பட்ட சொத்து இனிமே நம்மிடத்துல இருக்கக்கூடாது அது திருமங்கி ஆழ்வாரத்திலேயே கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுத்து அனுப்பினாங்க ஆக திருமங்கை ஆழ்வாருக்கு தனம் கொடுத்து ஸ்ரீவைஷ்ணவ தரியாராதனத்தை விடாம செய்யறதுக்கு அனுகிரகம் செய்ததே தான் ஸ்ரீ தேவப்பெருமாள் அதனால வரதாய தயாதாமே தீரோதாராய மங்களம் என்று முதல் ஸ்லோகத்தினாலே தெரிவித்தார் மங்களம் அப்படின்னா பல்லாண்டு அப்படின்னு அர்த்தம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் தேவை சென்று செலுத்தாப்பு மங்க பல்லாண்டு நீ செய்த ஆயுள்ல நூறு வயசு இருக்கணும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு தேவர்களுடைய கணக்குப்படி நீ நூறு ஆயுசு இருக்க வேண்டும் நமக்கு முன்னூத்தி அறுபது வருடம் தேவர்களுக்கு ஒரு வருடம் நமக்கு முன்னூத்தி அறுபது நாள் தேவர்களுக்கு ஒரு நாள் நமக்கு ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள் நமக்கு ஆறு மாசம் உத்தராயணம் இருக்க அது தேவர்களுக்கு பாடல் பொழுது நமக்கு தட்சிணாயணம் ஆறு மாசம் இருக்க அது தேவர்களுக்கு இரவு பொழுது அப்படின்னா மனித கணக்கில் நூறு வயசு பகவான் தேவைப்படமாக இருக்க வேண்டும் அது முதல் மங்கலம் அடுத்து இரண்டாவது மங்கலம் தேவர்களுடைய கணக்குப்படி நீங்கள் நூறு ஆயுசு இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பிரம்மாவுடைய கணக்குப்படி நீ நூறு வயசு இருக்க வேண்டும் அடுத்து சொல்ல போற பிரம்மாவுடைய கணக்கு என்ன அதிகமா விண்ணப்பம் பண்ணிடுறேன் மொத்தம் நாலு யுகம் நாலு இருப்பது கலியுகம் இதுக்கு முன்ன முன்ன யுகம் துவாரயுகம் அதுக்கு முன்ன யுகம் கிரேதா அதுக்கு முன்ன யுகம் கிருத்தயுகம் அப்படின்னு பெயர் சில புராணங்கள்ல கிருத்தயுகத்துக்கு சத்தியயுகம் அப்படின்னு பெயர் ஆக முதல் யுகம் கிருதயுகம் இரண்டாவது திரேதாயுதம் மூணாவது யுகம் நாலாவது கலியுகம் கலியுகம்ங்கிறது நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் கொண்டது கலியுகம் துவாபரயுகம் இதை அப்படியே இரண்டாவது பிரிக்கணும் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் கொண்டது துவாபரயுகம் அதுக்கு முன்னாடி திரேதாயுதம் கலியுகத்தை மூணாவது பிரிக்கணும் நாலு முப்பத்தி ரெண்டு மூணாவது பிறகுனா பன்னெண்டு தொண்ணூத்தி ஆறு பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் கொண்டது திரேதாயுகம் கலியுகத்தை நாலாயிரம் இருக்குன்னா கிருத்தயுகம் அப்படின்னு பெயர் அப்ப நாலு முப்பத்தி ரெண்டு நாலான பிறகுனா பதினேழு இருபத்தி எட்டு அப்ப கிருத்தயுகம்ங்கிறது பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் கொண்டது கிருத்தயுகம் பதினேழு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி எட்டாயிரம் கூட்டல் அடுத்து இரண்டாவது யுகம் திரேதாயுகம் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் கூட்டல் துவாபரயுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் கூட்டல் கலியுகம் நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் நாலுத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகள் வரும் இந்த நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு சதுர்யுகம் அப்படின்னு பெயர் கால கணக்கு சொல்லிட்டு வரேன் பொய்யதாவுக்கு நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு சதுரீகம் அப்படின்னு பெயர் அத போல ஆயிரம் சதுரீகம் முடிந்ததுன்னா பிரம்மாவுக்கு ஒரு பகல் இன்னொரு ஆயிரம் சதுரீகம் முடிஞ்சதுன்னா பிரம்மாவுக்கு ஒரு இரவு அப்படின்னா பிரம்மாவுக்கு ஒரு நாள் எத்தனை நாற்பத்தி மூணு லட்சத்தி எழுபதாயிரம் பெருக்கல் ஆயிரம் பெருக்கல் ரெண்டு இந்த பெருக்கினா எத்தனை வருமோ வராது வருமோ அப்படி வந்ததுன்னா அது பிரம்மாவுடைய ஒரு நாள் அது அப்படியே முன்னூத்தி அறுபதால பெருக்குனா பிரம்மாவுடைய ஒரு வருஷம் அது அப்படியே நூறால பெருக்குனா பிரம்மாவுடைய ஆயுசு அப்ப மூணாவது பல்லாண்டுக்கு என்ன முதல் பல்லாண்டுன்னா மனித ஆயுள்ல நூறு வருஷம் ரெண்டாவது பல்லாண்டு பல்லாண்டு தேவ கழகத்தின்படி நூறு வயசு அடுத்து பிரம்மாவுடைய கால கணக்கின்படி நூறு ஆயுசு பிரம்மாவுடைய கால கணக்கு என்ன நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் பெருக்கல் ஆயிரம் பெருக்கல் ரெண்டு பெருக்கல் முன்னூத்தி அறுபது பெருக்கல் நூறு பெருக்கி பார்த்தா எத்தனை வருமோ இங்க அடிக்கடி ஒண்ணு சொல்லுவான் வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்லுவாரு அத போலதான் இப்ப பிரம்மாவுடைய ஆயுத்து அந்த பிரம்மாவுடைய ஆயுத்த போல நூறு வருடங்கள் தேவையில் இருக்க வேண்டும் அடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அடுத்து பல கோடி நூறு ஆயிரம் பிரம்மாவுடைய ஆயுத்து வரைக்கும் எங்களுக்கு காலக்கணக்குங்கிறது தெரியும் அதுக்கு மேல எங்களால கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு கால கணக்கு தேவையில் வைக்க வேண்டும் அப்படின்னு பகவானுக்கு வேண்டுவது அதுக்கு மங்களம் மங்களாசாசனம் பல்லாண்டு அப்படின்னு பெயர் அடுத்து இரண்டாவது ஸ்லோகம் வாஜிமேசே வபாஹோமே தார்வருத்தர வேதித்தான உதிதாய உதாரகிரே உதாரணங்காய மங்களம் மறுபடியும் விண்ணப்பம் பண்றேன் வாஜி மேலே வபா ஹோமே தாதுருத்தர வேதிக்காக உதித்தாய உதாரக்னேர் உதாராங்காய மங்களம் வாஜி மேலே அப்படின்னா வாஜினா குதிரைன்னு அர்த்தம் குதிரைக்கு சம்ஸ்கிருதத்துல அஸ்மம் அப்படின்னு பெயர் வாஜி மேலே மேதம் அப்படின்னா யாகம்னு அர்த்தம் வாஜி மேலே அப்படின்னா அஸ்வமேத யாகம் அப்படின்னு அர்த்தம் வாஜினா குதிரை குதிரைக்கு சம்ஸ்கிருதத்துல அஸ்வம்னு பெயர் அதனால அஸ்வமேத யாகம் வாஜிமேதே வபாஹோமே அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய ஹவிர்பாகம் அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய ஹவிர்பாகம் முடிஞ்ச உடனே அதுல இருந்து தாசுருத்தர வேதிதாக உத்தர வேதி வேதிக்கை அப்படின்னா யாக குண்டம் இருக்கு இல்லையா அதுக்கு யாக வேதிக்கை அப்படின்னு பெயர் தாது உத்தர வேதிதா அப்படின்னா அந்த உத்தர வேதிகையில இருந்து பவித்தவர் அப்படின்னு அர்த்தம் உதிதாய உதாரே உதாராங்காய மங்களம் பிரம்மாவனுடைய அயமேதம் அப்படிங்கிற அஸ்வமேதம் அப்படிங்கிற யாகத்துல வசையை எடுத்து ஹோமம் பண்ணின உடனே அந்த உத்தரவேதியில இருந்து உதித்தவர் வரதராஜ பெருமாள் உதித்தாய முதாதே உதாராங்காய மங்களம் யாகத்துல இருந்து வந்தாருன்னா அவருடைய திறமையை கொஞ்சம் சுமாரா இருக்குமா நாம அக்னியில் அஞ்சு நிமிஷம் நின்னோம்னா நிக்க வேண்டாம் நின்னோம்னா கரிஞ்சு போயிடும் தீஞ்சு போயிடும் பத்து நாள் எங்கேயோ வெளியூர்ல போய் வேற தண்ணியில குளிச்சுட்டு வந்தாலே பார்த்தவரை இப்படி கருத்து போயிட்டே அப்படின்னு பார்த்து கேட்கிறானே ஒன்றும் இல்லாத சூரியனுடைய வெப்பத்துல சூரியனுடைய வெப்பத்துல அதுல பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் தான் இங்க படுறதுன்னு சொல்றான் அப்படின்னா அதுல ஒரு சதவிகிதம் வச்சுப்பான் அந்த ஒரு சதவிகிதம் வெப்பத்தை நம்மளால தாங்க முடியலையே நேரே பிரம்மா தியாகம் பண்ணா அதுல இருந்து வெளியில வந்தாருன்னா கொஞ்சம் தீங்கு போய் நம்மாட்டம் கருத்த உடலாக இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைக்கப்படாது இல்லையா அதுக்காக உதிதாரிய உதாரணத்தேன் உதாரங்காரிய மங்களம் அழகிய திருமேனியோட அவதரித்தவர் முதல்ல முதல் ஸ்லோகத்துல பிரம்மாவுடைய யாக இருந்து வெளியில வந்தார்னு அவர் வளர்த்த சொன்னார் ரெண்டாவது அதிகாரத்தை சொல்றாரு எதுக்கான ஓ அக்னியில இருந்து வந்தா கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும் தீஞ்சு போயிருக்குமே அவெல்லாம் நாம பார்க்கவே முடியாது அப்படி இருப்பாரோ அப்படின்னா இல்ல இல்ல அழகிய கருணையோட இழந்தொழி இருப்பார் வரதராஜ பெருமாள் அவருடைய திருமுக மண்டலத்தை பார்த்தோம்னா அப்படியே முகத்துல ஒரு சின்ன காயல் அக்னியில இருந்து வெளியில வந்த காயல் ஆனா அதே திருக்கோலத்தோட என்ன அழகு என்ன அழகு அதனால உதிதாய உதாரே உதாராங்காய மங்களம் அப்படின்னு தெரிவித்தார் உதாராங்காய மங்களம் அவுதாரியத்தை உடையவர் அப்படின்னு காட்டினார் அவுதாரியம் அப்படின்னா அழகு அப்படின்னு இங்க காட்டுறார் ஔதாரியம்னா கொலைத்தன்மை வள்ளல் தன்மை வள்ளல உதாரணம் அப்படின்னு சொல்லுவார் தமிழ்ல வள்ளல்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு சமஸ்கிருதத்துல உதாரணம் உதாரண ஔதாரியம் ஔதாரியம் அத்திய அத்திக்கு உதாரணம் வள்ளல் தன்மை யாரிடத்துல இருக்கோ அவருக்கு உதாரணம் அப்படின்னு பெயர் அப்படின்னா வரதராஜ பெருமானத்துல எதை கிடைத்தாலும் கொடுப்பர் அப்பதான் அவருக்கு உதாரணம்னு பெயர் வரும் அழகிய உருவத்தை உடையவர் அதனால உதாரணம் அப்படின்னு காட்டினார் கொடைத்தன்மை இருந்தா தானே உதாரணம்னு பெயர் வரும் அழகா போய் உதாரணம் எப்படி சொல்ல முடியும் அழகா மனசு இருக்குமா கிடையாது கொடுக்கணுங்கிற மனசு அழகா இருப்பாளா தெரியாது ஆனா வரதராஜ பெருமாளுக்கு ரெண்டுமே இருக்கான் சரி அழகியவரை போய் கொலைத்தன்மை உடையவர்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டா தன்னுடைய அழக தான் மட்டுமே வச்சுட்டான் நாம் அனைவரும் செய்தியும்படி பிரம்மாவுடைய யாக குண்டத்தை இருந்து காட்சி கொடுத்தாரு அதனால உதாரத்தன்மையுடைய வந்து காட்டினார் பகவான் வைகுண்டத்திலேயே இருந்தா நித்தியத்துறைகள் முக்தர்கள் மட்டும்தான் அவருடைய அழகை தீர்க்க முடியும் நல்ல வேலை வரதராஜ பெருமானா காஞ்சிபுரத்துல பிரம்மாவுடைய ஆகவனிய குண்டத்தை இருந்து வெளியில வந்தாரோ நாம இத்தனை பேர் வரதராஜ பெருமானுடைய எத்தனை அழகை தீர்க்கிறோமே அதனால தன்னுடைய அழகை தான் மட்டும் வைக்காம தனக்கு மட்டும் அடக்கிக் கொள்ளாம நம் அனைவருக்கும் காட்டினானே நம் அனைவருக்கும் அழக கொடுத்தானே அதனால அவனை உதாரணம் அப்படின்னு தெரிவிக்கிறார் வாஜிமேசே பபாகோமே தாதுருத்தர வேதித்தாக உதிதாய உதாரணத்திலே உதாராங்காய மங்களம் அழக காட்டி கொடுத்தபடியால உதாரணம் அப்படின்னு பெயர் அடுத்து வரதராஜ பெருமாளுக்கு எத்தனை சிறப்பு இருந்தாலும் ராமானுஜரை அவர் தியாகம் பண்ணாரே அந்த ஏற்றம் வேற யாருக்கும் கிடையாது ராமானுஜர் திருவவதாரம் செய்தது ஸ்ரீபெரும்புதூர் அனந்தம் பிரதமம் ரூபம் லக்ஷ்மணத்திய சதப்பரம் பலபத்திர திருத்தீயன் கலவு ராமானுஜ ஸ்மிருதா ஆதிசேஷனுடைய அவதாரமான ஸ்ரீபெரும்புதூர்ல அவதரித்தார் காஞ்சிபுரத்துல வளர்ந்து வருகிறார் வரதராஜ பெருமாளுக்கு தாழைக்கிணறு அப்படிங்கிற இடத்துல இருந்து தீர்த்த கைங்கரியம் அபிஷேகத்துக்கு திருமஞ்சனம் கொண்டு வருகிறான் ரங்கநாதன் பார்த்தான் ரங்கநாதன் அவன சக்கரவர்த்தி திவ்ய தேசத்து பெருமாள்கள் அனைவருக்கும் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவன் ரங்கநாதன் இடத்துல உயர்ந்த பொருள் அது சக்கரவர்த்தியில் இருக்கதான் இருக்கணும் வேளக்குடி சுவாமி அவர் மயிலாப்பூர்ல தான் இருந்தார் தெரியுமா இல்லையா மயிலாப்பூர்ல தான் இருந்தார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ரங்கநாதன் அது என்ன திருவல்லிக்கணி பார்த்தசாரதி பெருமாள் மயிலாப்பூர் கேசவர் சீனிவாசர் மாதவர்லாம் அவன் அனுபவிச்சிருக்கிறது அதனால நீ இனிமே சீரங்கத்துக்கு வந்துடணும் அப்படின்னு பார்த்தசாரதிக்கு ஓலை அனுப்பிச்சான் அதனால ரங்கநாதன் இடத்துல வேலுப்பிடி சுவாமி சேர்ந்து சேர்ந்து விட்டார் ரொம்ப உயர்ந்த ரத்னம்னா ரங்கநாதன் தன் பக்கத்துல எடுத்துப்பான் கவிஞர அரவிந்தலவசன போல இருக்கிறவெல்லாம் மெட்ராஸ் மயிலாப்பூர் திருவல்லிக்கணியில் போய் கிடக்கட்டும் அப்படின்னு விட்டு வச்சிருக்கோம் எதுக்காக சொல்ல வந்தேன்னா இப்ப ரங்கநாதன் பார்த்து ராமானுஜராகிற ரத்தனம் அந்த ரத்தனம் காஞ்சி தேவ பெருமாளிடத்தே இருக்கேன் அந்த ரத்தனம் எனக்கு வரணும் அப்படிங்கிற முடிவு பண்ணினா நான் எழுதி கொடுத்தான் வரலாறு பெருமாளே நீரே ரங்கனா ராமானுஜரை வச்சிருந்திருக்கிறேன் அந்த ராமானுஜருடைய கைகரியத்தை நீரே பெற்றுக் கொண்டிருக்கிறேன் அத அவர் எனக்கு கொடுத்துடும் அப்படின்னு எழுதி கொடுத்தார் வரதராஜ பெருமாள் பார்த்துட்டு அது என்ன ரங்கநாதன் சொல்லி நான் கேட்கணுமா முடியாது அதை கிழிச்சிட்டார் கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டார் ரங்கநாதன் பார்த்தான் நான் நேர்மையா கேட்டு பார்த்தேன் கொடுக்கிற மாதிரி இல்ல இனிமே வஞ்சகமாக பெற்று விடுவோம் முடிவு செய்தார் ரங்கநாதன் அரியர் சுவாமி அழைத்து அவர் காதல ஏதோ ரகசியமா சொல்லி அனுப்பினான் ரகசியம்னு சொன்ன உடனேயே அது என்னன்னு கேட்கணும்னு நம்ம மனசெல்லாம் துணிக்கிறது அரியர் சுவாமி நேர காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளினார் வரதராஜ பெருமாள் பாட்டுக்கு நல்லவனாக இருப்பவர் பாட்டு பாடினா மயங்கி பழகுவார் வரதராஜ பெருமாள் அதனால வரதராஜ பெருமாளை பாடணும்னு அரியர் சுவாமி இழந்தருள் இருக்கிறார் வரதராஜ பெருமாளுக்கு சந்தோஷம் நீர் பாட என்ன பாட்டுன்னு கேட்கிறார் நான் சாமானிய பாடலாம் இல்ல ஆழ்வார்கள் பாசுரத்தை பாடப்பாடு இன்னும் வரும் சந்தோஷம் வெறும் பாடாம தாளம் இசைத்து அபிநயத்தோடு நான் வியாக்கியானத்தோடு நான் பாடப்போகிறேன் சொன்னார் இப்போ வரதராஜ பெருமாளுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாச்சு பெருந்தேவி நாட்டியார் என்ன ஸ்ரீதேவி பூமிதேவி என்ன ஆழ்வார்கள் அத்தனை பேரோடையும் அடியார்கள் அத்தனை பேர் திருக்கட்சி நம்பிக்கை ஆலவட்டம் பரிமாறி கொண்டிருக்கிறார் ராமானுஜ அபிஷேக கைங்கரியத்தை முடிச்சுட்டு பகத் நடிக்கிறார் புறத்தாழ்வான் என்ன முதலியாண்டான் என்ன காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அடியார்கள் அர்ச்சகர்கள் பரிசாரகர்கள் அத்தனை பேர் முளைச்சோட இப்ப வரதராஜ பெருமாள் பாட்டு கேட்கறதுக்கு தயாரான ஆனால் கட்சிக்கு வைத்தான் மண்டலம் அப்படின்னு அந்த ஒரு இடம் இருக்கிறது அடுத்த தடவை வரதராஜ பெருமாள் தேவிக்க போகும்போது கட்சிக்கு வாய்த்தான் மண்டபம் அப்படிங்கிற இடத்த நீங்க தெரிஞ்சுட்டு போகணும் பெருமாளை ஜெயிச்சு கீழே இறங்கணும்னா அங்க இருக்கக்கூடிய மண்டபம் அந்த கட்சிக்கு வாய்த்தான் மண்டபத்துல வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார் நாச்சியார்கள் அடியார்களோட ராமானுஜ நிற்க ஆலவட்டம் திருக்க திறமைகள் பரிமாற இப்ப அடையர் சுவாமி பாட்டு பாட தொடங்கினான் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதுநலம் அருளினன் எவனவன் அயர்வரம் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரது சுடரில் தொழுகிறன் மகனே அத்தியூரான் உள்குவான் அரிமணியன் புரிதைய நாகத்தின் மேன்சுயில்வான் பிணி பிணி அழித்து பெருமிஷம் வரலும் பேரருளாளன் வரதராஜ பெருமாளை குறித்த பாசனங்கள் எல்லாத்தையும் அபிநயத்தோடு பாட நிகழ்ச்சி பாடினார் வரதராஜ பெருமாள் அப்படியே மயங்கி போன கல் குடிச்சா மயங்கி போவா தெரியுமா யாரும் தலையாட்டலை சில சமயம் இத போல கேட்டு எழுதிடணும் தலையாட்டலாம் அப்ப தெரிஞ்சிடும் ஓஹோ இவா இப்படித்தானோ அப்படின்னு தெரிஞ்சிடும் ஆனா சுவாமிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க வேண்டாம் சொன்னதை பெற்றுத்தான் அப்படியே எனக்கு தெரியும் கல் குடிச்சா அப்படியே மயங்கி போவாளே அத போல ஆழ்வார்கள் பாசுரமாகிற மது குடித்த வரதராஜ பெருமாள் அப்படியே மயங்கி போனான் மயங்கி போய் அவர் பாட்டுக்கு மயங்கி தான் சூடின மாலையை கொடுத்தான் தன்னுடைய திருமணி நிலைகள் ஸ்ரீ சடகோபம் சட்டாரி மரியாதையை கொடுத்தான் தான் சூடின சூடி கடைந்த பரியட்டம் அதை கொடுத்தான் நீ எதை கேட்டாலும் தருகிறேன் சொன்னான் இன்னும் அதெல்லாம் கேட்கல இன்னும் பாடினதுக்கு அப்புறம் கேட்கிறேன்னு மறுபடியும் வரதராஜ பெருமாளை குறித்து அப்படியே பாடினார் இப்ப வரதராஜ பெருமாளுக்கு பகு சந்தோஷம் நம்முடைய ரெட்டுவேலி நாச்சியாரை தவிர எதை கேட்டாலும் கேடும் தருகிறேன் அப்படின்னு சொன்னார் உடனே நம்ம ராமானுஜனை தந்தல்ல அப்படின்னு கேட்டுட்டார் வரதராஜ பெருமாள் பார்த்து பெற்றேன் அப்படின்னு சொன்னார் நான் என்ன சொல்லியிருக்கணும் பெருந்தேவி அஸ்தியாரையும் நம்முடைய ராமானுஜமையும் தவிர வேறு எதை கேட்டாலும் தருகிறேன்னு சொல்லியிருக்கணும் அன்னைக்கே ரங்கநாதன் கொடுத்து அனுப்பிச்சா அப்பவே ரங்கநாதன் இடத்துல இருந்து கோயில்ல இருந்து இவர் வந்திருக்காருனாலே நான் உஷாரா இருக்கணும் நான் கட்டேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே மாத்தம் என்ன பார்த்தார் வரதராஜ பெருமாள் உடனே அடைய சுவாமி ராமோ துர்நாபி பாஷதே ராமனுக்கு ரெண்டாவது நாட்கள் கிடையாது அதனால நாம தான் ஒரு பெருமாள் கோவிலுக்கு ஒண்ணு வந்து கேட்கிறா ஆனா தந்தவனே அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் அவ போனதுக்கு அப்புறம் நாலு நாள் ஆனதுக்கு அப்புறம் இல்ல இல்ல என்னால முடியாது அப்படின்னு நம்ம மாத்துவோமே பகவான் ராமானுஜரை தருகிறேன்னு சொல்லிட்டா திரும்ப மாற்றினார் அப்ப பகவானுக்கு ரெண்டு நாட்கள் என்பது ஆயுதமே ராமனுக்கு ரெண்டு நாட்கள் என்பது கிடையாது சாட்சாத் ராமபிரான்தானே வரதராஜ பெருமாள் அதனால நீ ராமானுஜனை தந்தருட வேணும் வேண்டினார் அப்படியே ஆகட்டும் வரதராஜ பெருமாள் தந்தோம் அப்படின்னு கொடுத்தாராம் அதனால தியாகம் அப்படின்னா அது வரதராஜ பெருமாளுக்கே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு தியாகத்துக்காகவே இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னா அது வரலாறு பெருமாள் அதனாலதான் உதாரங்காய மங்களம் என்ன மணவாள மாமனிகள் அருள் செய்தார் ராமானுஜரை ரங்கநாதனுக்கு தியாகம் பண்ணினாரே அதனால அவரை உதாரங்காய மங்களம் என அருள் செய்கிறார் வாஜிமேதே வபாகோமே தாதுர்த்தர வேதித்தார் உதிதாய உதாதகே உதாராங்காய மங்களம் அடுத்து மூணாவது ஸ்லோகம் யஜமானம் விளிம்பீட்சிய ஸ்வயமான பிரஸ்ரீயே தயமான திசே தத்மை தேவராஜாய மங்களம் மறுபடியும் விண்ணப்பம் பண்றேன் ஒரு ஸ்லோகத்தை அல்லது பாசுரத்தை பிரசன் சொல்லணும்னா ரெண்டு தடவை அந்த மூலத்தை சொல்லிட்டு தான் அர்த்தத்துக்கு போகணும் அதனால ரெண்டாவது தடவை விண்ணப்பம் பண்றேன் எஜமானம் விதி வீழ்ச்சிய சுயமான முகஸ்ரீயே தயமான திசே தத்மை தேவராஜாய மங்களம் தம்மை எஜமானம் விதின் வீட்சிய விதி அப்படின்னா பிரம்மா விதினா நம்ம தலையில எழுதி வச்சு எடுத்துன்னு அதற்கனே விதினா பிரம்மா அப்படின்னு கடை விதி வீட்சிய எஜமானம் விதி வீட்சிய பிரம்மா யாகம் பண்ணும்போது அதுல இருந்து வெளியில வந்தாரு வெளியில வரும்போது முதலே இல்லாம விருப்பமே இல்லாம இவர் யாரும் பண்றாரே யாருக்கு வெளியே வரணுமே அப்படின்னு விருப்பமே இல்லாம வெளியே வந்தாரா இல்ல சிரிச்ச முகத்தோடு வெளியே வந்தாராம் அதனால பிரம்மாவுக்கு யாகம் பண்ணும்போது சிரித்த முகத்தோடு எப்படி தோன்றி அனுகிரகம் செய்கிறோ அதே போன்ற சிரித்த முகத்தோடே தேவரில் எப்போதும் இழந்தல் இருக்க வேண்டும் அப்படின்னு பல்லாண்டு பாடினார் தம்மை சாட்சாத்கரிக்க வேண்டும் பிரம்மாவனுடைய வேள்வியில இருந்து புன்முறுவல் செய்து கொண்டு எப்படியே பிரம்மாவை அனுகிரகம் செய்கிறோ அப்படியே தேவரி புன்முறுவலோடு என்றென்றைக்கும் காஞ்சிபுரத்தில் இருந்தது இருக்க வேண்டும் அப்படின்னு அப்படின்னு வேண்டக்கூடிய ஸ்லோகம் எஜமானம் இதில் வீழ்ச்சிய சுயமான முட்டத்திலே தயமான திசே தஸ்மை தேவராஜாய மங்களம் நிச்சயப்படி நாம் திருவாராதனம் பண்ணும்போது ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம் தாசாம் ஆத்திரு சௌரி ஸ்வயமான முகஸ்பிக பீடாம்பரத ஸ்ரக்மி சாட்சா மன்மத மன்மதா அப்படின்னு சொல்றோம் இல்லையா தாசாம் ஆகிரவு சௌரி ஸ்வயமான முகாம்புஜா பீடாம்பர ஷட்பி சாட்சா மன்மத மன்மதா அப்படின்னு சொல்றமே இந்த பதங்களுக்கான ஓரொரு ஸ்லோகத்திலையும் அப்படியே வைத்து காட்டினார் மணவாழ மாமுனிகள் அடியன் இப்ப சொன்ன ஸ்லோகம் தாத்தாம் ஆகிரமும் சௌரிகி ஸ்வயமான முகாம்புஜா பீடாம்பரதர ஷட்பி சாட்சா மன்மத மன்மதா இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம் கோபிமார்களோடு கண்ணன் ராசக்கிரியை பண்ணினார் அவர்களுக்கு ஆனந்தம் அதிகமாச்சு அவர்களோடு விளையாடினான் ஆடினான் பாடினான் அவர்களுக்கு ஆனந்தம் அதிகமாச்சு ஆனந்தம் அதிகமாயிருக்குன்னா பிராணன் போயிடும் அதீத சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா பிராணன் போயிடும் துக்கம் வந்ததுன்னா பிராணன் போகும் கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன ஆனந்தம் அதிகமாச்சுன்னா பிராணன் போகுமா அப்படின்னா ஆமா தான் போகும் இது வரைக்கும் ஆயிரம் ரூபாய் நோட்டையே பார்த்ததில்லை அப்படி இருக்கிற ஒரு இடத்துல போய் நேற்று நீங்க ஒரு சீட்டு வாங்கினீங்க லாட்ரி சீட்டு அதுல உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா அவன் பார்த்து ஒரு கோடியா அடுத்த க்ஷணம் அவர் விருத்தங்கள் நின்று போயிடும் அப்படின்னா ஆனந்தம் அதிகமாச்சுன்னா பிராணம் போகும்னு தெரியாது இப்போ கோபிமார்கள் கண்ணங்கோடு ஆடினபடியினால பாடினபடியினால ஆனந்தம் அதிகமாகி அவர்களுக்கு பிராணன் போகக்கூடிய நிலை ஏற்பட்டது கண்ணன் பார்த்து இப்போ இவர்களுடைய ஆனந்தத்தை சற்று குறைக்கணும் அதுக்கு என்ன செய்வது இவர்களை விட்டு மறைந்து விடுவோம்னு கண்ணன் மறைந்து விட்டான் இப்ப அவர்களுக்கு ஆனந்தம் குறைஞ்சது துக்கம் ஏற்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா துக்கம் வளர்ந்து கொண்டே சென்றது இன்னும் துக்கம் அதிகமா இருக்குன்னா துக்கத்தினால மறுபடியும் பிராணம் கொள்ளுமே அதுக்காக கோபிமார்களுக்கு கண்ணன் காட்சி கொடுத்தானாம் சங்க சக்கர மாரியான பீதாம்பரத்தை தரித்துக் கொண்டு அழகிய உருவத்தோடு காட்சி கொடுத்தான் அப்போ அவர்கள் கண்ணனை பார்த்துட்டு இது வரைக்கும் உலகத்துல தேவகோட்டியில கூட அனைத்து லோகத்திலையும் ரொம்ப அழகா இருக்கக்கூடியவன் மன்மதன் அப்படின்னு நாங்க நினைச்சிருந்தோம் கண்ணனை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் மன்மதன் தான் அழகன்னு நினைச்சோம் ஆனா எப்போ கண்ணா ஒன்ன தேடிட்டோமோ அந்த மன்மதனே கூட உங்கிட்ட அழகுக்கு பிச்சை எடுக்க வேண்டும் போல இவ்வளவு அழகோட இருக்கீங்கன்னு கோபிமார்கள் அத்தனை பேரும் கண்ணனை கொண்டாடினார்களாம் தாசா ஆயிரமும் செவ்வழி ஸ்வயமான முகாம்புஜா பீதாம்பரதா சக்தி சக்ஷா மன்மத மன்மதா இது பாகவதத்துல வரக்கூடிய ஸ்லோகம் தாசாம் ஆவிரமு அவர்களுக்கு காட்சி கொடுத்தான் தாசாம் ஆவிரமு சௌரிகி சௌரி அப்படின்னா தலையில நீண்ட முடியோட காட்சி கொடுத்தானா தாசாம் ஆவிரமும் சௌரிகி அடுத்து സ്വയമാണ് മുഖാംബുജ തിരിത്തമുഖത്തോടെ കാഴ്ചപ്പെടുത്താൻ பீதாம்பரதரக சங்கி பீதாம்பரம் அப்படின்னா மஞ்சள் பட்டாடை மஞ்சள் பட்டாடையோட பகவான் காட்சி கொடுப்பான் பீதாம்பரக ஸ்வர்ணி ஸ்வர்ணின்னா எப்போதும் மாலையோடு பகவான் காட்சி கொடுப்பான் அவன் கழுத்துல கௌத்துகமணி அப்படிங்கிறது ஒரு மாலையா இருக்கும் வனமாலை அப்படின்னு ஒரு மதத்தமா வைத்தியத்து மாலை அப்படிங்கறத சாத்திப்பான் திருத்துழாய் மாலையை சாத்திப்பான் தாமரை மாலையை சாத்திப்பான் இத்தோடுதான் பகவான் எப்போதும் காட்சி கொடுப்பனா அப்படின்னா இதுல இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பகவானுக்கு நாம எப்ப அலங்காரம் பண்ணினாலும் நாம திருத்துழாய் மாலை தாமரை மாலையை பகவான் சாத்தணும் காலை அவனம் அப்படின்னு ஒரு தனி கண்ணனை சண்டைக்கு அழைக்கணும்னு வரான் ஆனா கண்ணன் யாருன்னு காளையவனுக்கு தெரியாது காளையவனன் நாரதத்துல கேட்டான் நான் கண்ணனை சண்டைக்கு அழைக்கன்னு வந்திருக்கேன் ஆனா கண்ணன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது கண்ணனுடைய அங்க அடையாளங்களை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நாரதத்துல கேட்கிறான் ஒருத்தரை கொண்டாடணும்னா அவரை பார்க்க போனோம் அவரை சுபரணும்னா அவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டு வரலாம் ஒருத்தர் அழிக்கணும்னா அவருடைய அங்க அடையாளத்தை கேட்டுட்டு வந்தானா அப்ப நாரதர் பார்த்து கழுத்துல தாமரை மாலை அணிந்திருப்பன் திருத்துழாய் மாலை அணிந்திருப்பன் வைஜயந்தி மனமாலையை அணிந்திருப்பன் அதனால இத்தனை மாலைகளோடு இளந்தரையில் இருக்கக்கூடியவன் சொன்னாராம் அதனால பகவான் எப்போதும் மாலையோடு இளந்தரையில் இருக்கக்கூடியவன் அத சீதாம் பரதனா சக்தி அப்படின்னு காட்டினார் அடுத்து சக்ஷாத் மன்மத மன்மதா மன்மதன போன்ற மாலையை பத்தி பகவானுக்கு மாலையை பத்தி சொல்லும் போதுதான் நமக்கு இப்ப மாலை கிடைக்கிறது அதனால எஜமானம் விளிம்பிக்க சுயமானம் கஷ்டே தயமான விஷய தத்மை தேவராஜாய மங்களம் இப்ப இருந்தால் இந்த ஸ்லோகத்தை பாகவதத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொன்னேன்னா சாசாம் ஆவிரூத்து சௌரிகி அப்படிங்கிறது முதல் பதம் முதல் பாதம்னு சொல்றாங்க ஸ்லோகத்தை நாலா பிரிச்சா முதல் எட்டு எழுத்து முதல் பாதம் வாஜிமேத்தே வப்பா ஹோமின்னு ரெண்டாவது ஸ்லோகம் பார்த்தவே அது சாசாம் ஆவிரபூர் சௌரிகி அப்படிங்கிற பதத்தினுடைய விவரணம் அடுத்து ஸ்வயமான முகாம்புஜா தாமரை போலே சிரித்த முகத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அந்த பாகவத ஸ்லோகத்துல ரெண்டாவது பதம் அது மூன்றாவது ஸ்லோகத்துல இருக்கக்கூடியது அடுத்து பாகவதத்தினுடைய மூன்றாம் அந்த ஸ்லோகத்தினுடைய மூன்றாவது பதம் பீதாம் தாமரை மாலையோட திருத்துழாய் மாலையோட பட்டு பீதாம்பரத்தோடு இருப்பவன் அப்படின்னு இந்த மூணாவது படம் இருக்கு அதை அடுத்த ஸ்லோகத்துல காட்டினார் அடுத்து சாட்சா மன்மத மன்மதா அப்படின்னு சொல்றத ஆறாவது ஸ்லோகத்தினாலே காட்டுகிறார் ஆக மூணு ஸ்லோகம் பார்த்திருக்கோம் இப்ப நாலாவது ஸ்லோகம் வாரிதசியாம வபுஷே விராஜ பீத வாசதே வாரணாச்சல வாசாய வாரிஜாட்சாய மங்களம் நாலாவது ஸ்லோகம் வாரிதஸ்யாம வபுஷே விராஜ பீதவாசதே வாரணாச்சல வாசாய வாரிஜாட்சாய மங்களம் இது நாலாவது ஸ்லோகம் வாரிஜாட்சாய மங்களம் வாரின்ன ஜலம் அர்த்தம் வாரிஜன அப்படின்னா ஜலத்திலிருந்து இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய தாமரை வாரிஜன அப்படின்னா தாமரை அப்படின்னு பெயர் அடுத்து வாரிஜாட்சன் அப்படின்னா அக்ஷக அப்படின்னா கண்ணு வாரிஜாட்சக அப்படின்னா தாமரை போன்ற கண்ணை உடையவன் வாரிஜாட்சாய அப்படின்னா தாமரை கண்ணனுக்கு பல்லாண்டு அப்படின்னு அர்த்தம் வாரணாச்சல வாசாய வாரிஜாட்சாய மங்களம் வாரணாசலம் அச்சலம் அப்படின்னா மலை வாரணம் அப்படின்னா யானை வாரணாச்சலம் அப்படின்னா யானை மலை காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் எழுந்தருளி இருக்கிறாரு அது நாம இப்ப கோவில்ல மண்டபம் கட்டி படிக்கட்டு கட்டி வச்சிருக்கா முன்காலத்துல அது மலையாக இருந்தது அதனால அந்த மலைக்கு ஆனைமலை அப்படின்னு பெயர் அதனால வாரணாச்சல வாரணாச்சல வாசாரியர் வாரணாச்சலத்திலே எழுந்தது இருப்பவனே அப்படின்னு வாரணாச்சலத்துல எழுந்தது இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு மங்களம் உண்டாகட்டும் இந்திரனுடைய யானை ஐராவதம் அப்படின்னு பெயர் அந்த ஐராவதம் பார்த்து வரதராஜ பெருமாளே நான் உனக்கு ஏதாவது ஒரு கைத்தரியம் பண்ணணும் எனக்கு நீ அனுகிரகம் செய்யணும்னு வேண்டியது அதனால வரதராஜ பெருமாள் பார்த்து நீ மலையாய்வு இந்த மலை மேல நான் காட்சி கொடுத்து அடியார்கள் அத்தனை பேரையும் அனுகிரகம் பண்ணலைன்னு வேண்டினானாம் ஏன் மலை மேல இருந்தாத அடியார்கள் அனுகிரகம் பண்ண முடியுமா கீழே இருக்கக்கூடாதா அப்படின்னா ஒரு இடத்துல இருட்டா இருக்கு விளக்கு ஏற்றி வைக்கணும் விளக்க நாம கீழே வச்சோம்னா அந்த வெளிச்சம் சுமாராக தான் தெரியும் விளக்க ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேல வச்சோம்னா தானே அந்த வெளிச்சம் அத்தனை பேருக்கும் அந்த இடம் முழுக்க வரும் நாமும் நம்ம கிரகம் வீடு கட்டி வச்சிருக்கோம் விளக்கு எங்க மாற்றி வச்சிருக்கோம் மின்சார விளக்கு மேலதான் வச்சிருக்கோம் வேணும்னா அந்த விளக்கு எல்லாத்தையும் கீழே வச்சு பாருங்க காலுக்கு நேர நீங்க டியூப்லைட் வாழைத்தண்டு விளக்குன்னு பேரு வாழைத்தண்டு போல இருக்கிறபடினால அதுக்கு இந்த வயசுக்கு என்ன சொல்றது நீளமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு வயசான பாட்டி அப்படின்னு வந்து சொன்னான் சுவாமி இந்த விளக்குக்கு வடக்கண்ட விளக்குன்னு சொல்லணும்னு சொன்னாங்க அதனால இது எல்லாத்தையும் நம்ம மக்கள் வச்சோம்னா வெளிச்சம் கொஞ்சம் சுமாரா இருக்கும் மேல மாட்டினோம்னா அப்போ அரை முழுக்க இருக்கும் ரங்கநாதன் கீழே இருக்கான் கொஞ்சம் சுமாராக தான் அடியாருக்கு அனுகிரகம் பண்ணுவானாம் வரதராஜ பெருமாள் யானை மலை மேல இருக்கிறார் அதனால அனைவரையும் அனுகிரகம் பண்ண வேணுமா அதனால வாரணாச்சல வாசாரிய தேவேந்திரனுடைய யானை ஐராவதம் அந்த ஐராவதமே மலையாக இருந்து வரதராஜ பெருமாளை தாங்குகிறது வாரணாச்சல வாசாரிய வாரிஜாட்சாய மங்களம் வாரிதட்சியாம வப்புஷே விராஜ பீத்தவாசத்தை பீதாம்பரத்தை தரித்தவனாக இருப்பவனே வாரி சத்தியாம வகுஷே வாரின ஜலம் வாரின மேகம் அப்படின்னு அர்த்தம் வாரி சத்தியாம வகுஷே மேகத்தை போன்ற திருமேனியை உடையவன் அப்படின்னு தெரிவிக்கிறார் மேகம்ங்கிறது எப்படி இருக்கும் கருத்த வர்ணம் அதனால பகவானும் கருத்த வர்ணத்தோட இருப்பான் கண்ணன் எப்படி இருப்பான்னா கருப்பு கருப்புன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது கருப்பு இப்ப புரியுதா அத்தனை கருத்த வருணத்தோட இருப்பானா எவ்வளவு கருப்புன்னா திருப்பாளர் வியாக்கியானத்துல எழுதி வச்சிருக்கா நாம மஞ்சள் எப்படி வாங்கணும்னா கருப்பா இருக்கக்கூடிய ஒரு கல்ல உரைச்சு பார்க்கணும் அந்த கருத்த கல்ல பற்றிச்சேனா அது பத்து மஞ்சள் வாங்கி கட்டலாம் திருவாணிப்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள்னா மஞ்சள் வாங்கறது கடைக்கு போகலாம் கருப்பு கல்ல எங்க போய் தேடுறது அதனால கண்ணனை அழைச்சும் போகலாம் கண்ணாணி கொஞ்சம் வா அப்படின்னு கூட்டிட்டு போய் கொஞ்சம் குனி அப்படின்னு சொல்லி அவனுடைய முதுகலை வரைச்சு பார்க்கலாம் கண்ணனுடைய முதுகுல மஞ்சள் பற்றிச்சேனால் அது பத்து மஞ்சள் அவ்வளவு கருத்த வண்ணத்தோட இருக்கணும் சில சமயம் நம்ம கண்ணுக்கு மை விடணும்னா பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார் அவர் முழுகிற படத்தில் நாம கண்ணுக்கு மையிட்டுடலாம் அவ்வளவு கருப்பு கண்ணனும் அவ்வளவு கருப்பான் வரதராஜ பெருமாளும் அவ்வளவு கருப்பான் கருப்பா இருக்கிறவா வருத்தமே பட வேண்டாம் பகவானே இந்த வர்ணத்துலதானே பிறவுகாரம் செய்திருக்கிறான் கருப்பா இருந்தா என்ன சொல்லுமா பகவானோடு கூடி இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் மனுஸ்மதிய அந்த கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு காரணத்தை காட்டிருக்கா சொல்லட்டுமா கோயிலுக்கு அந்தாடைகள் வெள்ளையா இருப்பதற்கு காரணம் பகவானை விட்டு பிரிந்திருக்கிறபடியினால் அதனால ஏற்பட்ட தாப்பத்தினாலே வெள்ளையா இருக்கான்னு எழுதியிருக்கார் மனுஸ்பதியில ஓ அப்படின்னா அந்த தாழ்த்தி இருக்கோ நினைச்சுக்க வேண்டாம் பகவானை விட்டு பிரிந்த வருத்தத்தினாலே அப்படின்னு எழுதி அப்ப பகவான விட்டு பிரிந்தா வருத்தம்னு இருந்தாலே அப்ப அதுவும் ஒரு பக்தி தான் அதனால பகவான விட்டு பிரிந்த வருத்தத்தினால அதனால உடம்பு வெள்ளையாயிட்டான் தமிழ் இலக்கணத்துல தலைவன் தலைவி தலைமகன் தலைமகள் ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பா இப்போ தலைமகன் தலைவி தலைமகள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா தலைமகளுடைய உடல் வெளுத்து போயிடும் வெள்ளையாயிடும் எதனால என்ன அந்த தலைவனை விட்டு பிரிஞ்ச பிரிவு அந்த பிரிவுனால உடம்பு வெளுத்து போயிடும் பத்தலை நோய் அப்படின்னு பெயர் அத போல பகவானை விட்டு பிரிஞ்சு இருந்தா பத்தலை நோய் இருக்கா நமக்கு அப்படின்னா வெள்ளையா இருக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு அடுத்தது கருப்பா இருந்தா பகவானோடு கூடியே இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் வரதராஜ பெருமாள் கருத்த வர்ணத்தோடய காட்சி கொடுக்கிறார் ஒரு புஷே மேகத்தை போல கருத்த வர்ணத்தோடு இருக்கிறார் மேகத்தை போன்ற திருமேனியில் வர்ணத்தை உடையவன் மேகம் மேகத்தை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் அடுத்து கருணை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த கருணையினுடைய நிறம் என்ன கருப்பு கோபத்தனுடைய நிறம் என்ன சிகப்பு அப்படின்னா நம்ம சிகப்பா இருக்கோம்னா நிறைய கோவப்பட போறோம்னு அர்த்தம் கோவப்பட போறோம் என்ன அதான் பட்டு இருப்பமே கருப்பா இருக்கான்னா கருணையோட இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் பகவான் எப்போதும் கருணையோட இருக்கானா அடுத்தது கருப்பா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா பகவான் எப்போதும் நாச்சியார பார்த்துட்டே இருப்பான் நாச்சியார் எப்போதும் பகவான பார்த்துட்டே இருக்கான் பகவான் நாச்சியார பாக்கிறான் நாச்சியார் பகவான இல்லையா நாச்சியாருடைய கண் எப்படி இருக்கும்னா கருத்து இருக்கும் பகவானுடைய திருவிழி கருப்பா இருக்கும் அவருடைய கண்ணு சிறப்பா இருக்கும் ஆனா நாச்சியாருடைய திருமணி அது அப்படியே நேர்மார் அவருடைய திருமணி சிறப்பா இருக்கும் ஆனா கண்ணு கருப்பா இருக்கும் இப்ப பகவானுடைய திருமணி ஏன் கருப்பா இருக்கு தெரியுமா நாச்சியார் தன்னுடைய கருத்த கண்களால பகவான பார்க்கிறார் இல்லையா அந்த நாச்சியார் பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து அவர் கண்ணில் இருக்கக்கூடிய கருத்து பகவானுடைய திறமையை முழுக்க இறங்கியிருக்கான் அதனால காஞ்சி தேவ பெருமாள் கருத்த வர்ணத்தோட காட்சி கொடுக்கிறார் வாரிசத்தியான வப்புஷே விராஜ பீதாவாசத்தை வாரணாச்சல வாசாரிய வாரிஜாட்சாரிய மங்களம் இது நான்காவது ஸ்லோகத்தை கலத்தினார் அடுத்து ஐந்தாவது ஸ்லோகம் அத்தியாபி சர்வபூதானாம் அபீஷ்ட பலதாரினே பிரணதாசி ஹராயாத்து பிரபவே மம மங்களம் கட்டினார் அத்தியாபி சர்வபூதானாம் அபீஷ்ட பலதாரினே பிரணதாசி ஹராயாத்து பிரபவே மம அப்படின்னு காட்டினார் அத்தியாபி சர்வபூதான சர்வபூதான அனைவருக்கும் உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைவருக்கும் அத்தியாபி இன்றும் கூட அபிவிட்ட வரதாயினே வேண்டியது அனைத்தையும் கொடுப்பவரான வரதராஜ பெருமாள் இருக்கிறார் பிரணதாசி ஹராயாஸ்து பிரம்மவே மமமங்கலம் என்னைக்கோ நான்முகளுடைய வேண்டுகளுக்கு இணங்க அவருடைய மௌன குண்டத்துல கட்சி கொடுத்து நான்முக அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறது இல்லாம என்றும் நாம போய் வரதராஜ பெருமாடத்துல வேண்டினா அது இன்றும் அப்படியே நடத்தக்கூடியவர் வரதராஜ பெருமாள் நவாட மாமிகள் தானும் தெரிகிறார் எங்க ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை எனக்கு திருவாய்மொழியுடைய ரத்தம் கிடைக்கணும்னு வேண்டினார் அடுத்த க்ஷணம் அப்படியே வரலாறு பெருமாள் அனுகிரகம் பண்ணினாலே அதனால வரலாறு பெருமாளிடத்துல யார் எதை எப்பொழுது எப்படி கேட்டாலும் இன்றும் அது அப்படியே வாரி வழங்கக்கூடியவர் பிரணதாத்தி ஹராய அஸ்து பிரணதார்த்தி ஹரன் தன்னுடைய திருவடியை வழங்கினவர்கள் அனைவருக்கும் வேண்டியதை கொடுக்கக்கூடியவராக இன்றும் காட்சி கொடுக்கிறார் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க போய் வேண்டி பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படியே மனவாள சுவாமிகள் சபதம் எழுகிறாராம் அத்தியாபி சர்வமுகானாம் ஏதானந்த தேசிகன் அவர் காஞ்சிபுரத்துல எழுந்தருள் இறந்த காலம் அத்தியாபி சர்வபூதானாம் அதிர்ஷ்ட வரதாயினே வேதாந்த தேசிகன் காஞ்சிபுரத்துல எழுந்தருள் இறந்த காலம் உஞ்சவர்த்தி செய்துதான் அவர் பிரசாத ஸ்வீகாரம் பண்ணுவார் அவரிடத்துல ஒரு பிரம்மச்சாரி வந்து சுவாமி கேள்வி அவரிடத்துல ஒரு பிரம்மச்சாரி வந்து வேண்டினானா சுவாமி அடியனுக்கு கல்யாணம் என் கல்யாணத்துக்கு எனக்கு பொருள் இல்லை அதனால நீதான் எனக்கு பொருள் செல்வம் எனக்கு பணம் தரணும் அப்படின்னு வேண்டினானா வேதாந்த தீசிகன் பார்த்து நானே உஞ்சவருத்தி பண்ணித்தான் என்னுடைய ஜீவனத்தை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நம்ம கிட்ட வந்து இந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு கேட்கிறாரு என்ன செய்வது சரி நாச்சியாரிடத்துல வேண்டுவோம் பெருமாள் காஞ்சி தேவ பெருமாண்டத்தையும் நாச்சியாரத்தையும் வேண்டுவோம் அப்படின்னு எம்பெருமாண்டத்தையும் நாச்சியாரத்தையும் வேதாந்த தேசிகன் வேண்டினார் ஸ்ரீஸ்துதியை அருள் செய்தார் ஸ்ரீஸ்துதியை சொன்னவுடனே அப்படியே தங்க மழை பொழிந்தது இப்ப காலக்ஷேபத்துக்கு இங்க வந்தோமே வரும்போது வெறும் மழை பிடித்தது ஆனா வேதாந்த தேவ பெருமாள் நாச்சியாரை குறித்து பாடினாரே பாடினோடனே தந்த மழை பொழிந்தது அவர் பார்த்து அந்த பிரம்மச்சாரி அடித்து கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு கேட்கிறே இதோ தங்க மழை பொழிந்திருக்கிறது வேணும்னா எத்தனை வேணுமோ அத்தனையும் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு தெரிவித்தாராம் அப்ப வரதராச பெருமாளிடத்துல அன்னைக்கு பிரம்மா வேண்டினால் நடந்தது அத்தோடு மட்டுமல்லாம இன்னைக்கு நாம போய் வேண்டினாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்னா பிரம்மா தேவர்களுடைய காலத்துல பிரம்மாவுக்கு அனுகிரகம் செய்தார் ஆழ்வார்களுடைய காலத்துல திருமங்கி ஆழ்வாருக்கு தனம் கொடுத்தார் இப்ப ஆச்சாரிய காலத்துல ராமானுஜரை ரட்சித்தார் மணவாள மாமக்கள் இப்ப அவரை பார்த்து வேதாந்த தேசிகளுடைய காலத்துல வேண்டிய தனத்தையும் கொடுத்தார் அதனால் இன்றும் கூட வரதராஜ பெருமாள் வேண்டியவர்களுக்கு வேண்டியது அனைத்தையும் கொடுக்கும் வரதராஜ பெருமாளாக காஞ்சிபுரத்துல காட்சி கொடுக்கிறாரே அவருக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு தெரிவிக்கிறார் அத்தியாதி சதபூதானா அபேஷ்ட வரதாயினே பிரணதாசி ஹராயாஸ்தோ பிரபவே மம மங்களம் அருள் செய்தார் அதுக்கு அடுத்தது ஆறாவது ஸ்லோகம் திவ்ய அவயவ சௌந்தரிய திவ்ய ஆபரண கேட்டைய நந்தா நந்தாவர கிரீஷாய தேவராஜாய மங்களம் திவ்ய அவயவ சௌந்தரிய திவ்ய ஆபரண கேட்டையே தந்தாவர கிரீஷாய தேவராஜாய மங்களம் அப்படின்னு பெயர் தந்தாவளம் அப்படின்னா யானை அப்படின்னு கிடையாது தந்தாவழகி கிரினா அழகின அர்த்தம் தந்தாவழகிரி அப்படின்னா யானை அழகு தாய அந்த யானவனுக்கு தலைவனாக இடந்தரில் இருப்பவன் கிரி தாய தேவராஜாய மங்களம் தேவர்கள் அனைவருக்கும் உபகாரம் செய்தவனாக காஞ்சிபுரத்துல காட்சி கொடுக்கிறான் அவருக்கு மங்களம் உண்டாகட்டும் திவ்ய அவயவ சௌந்தரிய திவ்ய ஆபரண கேட்டகை அத்தனை ஆபரணங்களோடும் சங்கம் என்ன சாரங்கம் என்ன சக்கரம் என்ன கட்கம் என்ன நாந்தகம் என்ன அத்தனை ஆபரணங்களுடனும் மேல கிரீட்டம் என்ன மகுடம் என்ன சூட்டாவதந்தம் என்ன திரவிய இயக்கம் என்ன ஆரம் என்ன கேயூரம் என்ன கடகம் என்ன மகர குண்டலம் என்ன அத்தனை ஆபரணங்களோடும் வரதராஜ பெருமாள் காட்சி கொடுக்கிறார் குரத்தாய்மான் அவர் பார்த்து வரதராஜ சவத்தை அருள் செய்யார் அதுல ஒரு பக்கத்துல காட்டுறாரு பாரிஜாத்த விடம்ப விடம்பானாபிஷே யா புஷ்ப சமுதியாது கரிநாத தம் விளம்பயதி தாவக பாகுஷு ஆதத து கடகாங்கத லட்சுமி வரலாறு பெருமாள காலையில சுப்பிரபாதம் ஆனவுடனே சேவிக்கணுமா அப்படி சேவிச்சா நிறைய ஆபரணங்களோட காட்சி கொடுப்பானே அது மட்டுமல்லாம கழுத்துல ஒரு வளையல் அந்த வளையல் பதிந்து இருக்கக்கூடிய சிலுவையோட காட்சி கொடுப்பானாம் அது காண கண்கோடி வேண்டுமா புறத்தாழ்மால் தெரிவிக்கிறார் வரதராஜ பெருமாளை ஒவ்வொரு நாளும் பெருந்தேவின் அணைத்து அணைத்துக் வர புஷ்பத்தை சூடி அந்த புஷ்பத்தோடு சேர்த்து அணைத்துக் கொள்ளலாம் அவருடைய கையில இருக்கக்கூடிய வரிகள் இருக்கு இல்லையா அது வரதராஜ பெருமாள் அணைக்கும் போது வரதராஜ பெருமாளுடைய கழுத்துல அது பகிர்ந்து இருக்குமா காலையில கிரீடம் என்ன சூட்டம் என்ன மக்குடாவ நஷ்டம் என்ன மகரகுண்டனால் இத்தனை ஆபரணங்களோட சேவிக்கிறவனே அத்தோட சேர்த்து பெருந்தேவி அச்சியாருடைய வழிகள் பதிந்த அந்த கருத்தோட வரதராஜ பெருமாள சேமிக்கலாமா அதனால திவ்ய அவயவ சௌந்தரிய சௌந்தரியம் லாவண்யம் அப்படின்னு ரெண்டு வரதராஜ பெருமாளத்துல ரெண்டுமே சௌந்தரியம் அப்படின்னா ஓரோரு அவயவங்களும் தனித்தனியாக அழகோடு இருந்ததுன்னா அதுக்கு சௌந்தரியம் அப்படின்னு பெயர் லாவண்யம் அப்படின்னா சேர்த்து அத்தனை அவயவங்களும் சேர்ந்து இருந்ததுன்னா அழகா இருக்கும் அதுக்கு லாவண்யம் அப்படின்னு பெயர் சௌந்தர்யம் சௌந்தரியம் இருந்ததுன்னா லாவண்யம் இருக்காது லாவண்யம் இருந்ததுன்னா சௌந்தரியம் இருக்காது சில பேர் பாடும்போது தூரத்துல இருந்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா பக்கத்துல வந்து பார்த்தோம்னா மூக்கிலே கொஞ்சம் சப்பையா இருக்கிற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் நீளமா இருந்தா தேவையே நினைப்போம் சில பேர் மூக்கு நல்லா நீளமா இருக்கும் ஒரு ஒரு அவயவமும் தனித்தனியா பார்த்தா அழகா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா தூரத்துல இருந்து மொத்த அழகையும் சேர்த்து பார்த்தா அழகா இருக்கிற மாதிரி தெரியாது அப்ப சௌந்தரியம் இருந்து தந்தாவட கிரீஷாய தேவராஜாய மங்களம் தந்தாவளம்னா யானை யானை மலையில இழந்தவர்கள் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு மங்களம் அப்படின்னு பெயர் காஞ்சி தேவ பெருமாளுக்கு கருட தேவை அப்படிங்கிறது விசேஷமா தானும் நடைபெறும் அந்த கருட தேவை அன்னைக்கு அவரோட பாரம் சாதிக்கிறார் அதுக்கு கழிவு ஹாரம் அப்படின்னு பெயர் அந்த கழிவு ஹாரம்னா என்னன்னு தெரியுமா நீங்க சிரமப்பட்டிருக்க மாட்டீங்க அதுக்காக அந்த ஆபரணத்தை பத்தி மட்டும் விண்ணப்பம் பண்றேன் ராபர்ட் லைவ் அப்படின்னு ஒருத்தரை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ராபர்ட் லைவ் ஆங்கிலேய ராஜா அவர் இந்த காஞ்சி செலவு பெருமாளுக்கு கருட தேவை நடைபெறும் போது ஒரு இடத்த கொள்ளையடிச்சுட்டு மொத்த ஆபரணத்தையும் தான் வண்டி வண்டியா வச்சிருந்து காஞ்சிபுரத்தை தாண்டி போயிட்டு இருக்காரு அப்போ காஞ்சி தேவ பெருமாளுக்கு ஜனன தேவை நடைபெற்றது அது என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காக கிளை ராபர்ட் கிளை உள்ள வந்தார் அப்போ வரதராஜ பெருமாள் காலையில மூணு மணிக்கு கருடன் மேல ஆரோகணித்து புறப்பட்டு சின்ன விஷ்ணுகாஞ்சியில இருந்து சிவகாஞ்சிக்கு போய் அங்கிருந்து மறுபடியும் பெருமாள் சன்னதிக்கு வர காலையில மூணு மணிக்கு புறப்பாடு ஆச்சுன்னா திரும்ப வந்து இறங்கும் போது மத்தியானம் பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி ஆயிடும் அதனால அர்ச்சகர் சுவாமி பார்த்து அர்க்கியம் பாத்தியம் ஆசமணியம் இது எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறார் அப்படி சமர்ப்பிக்கும் போது திருமுத்துவாடி அப்படின்னு வஸ்திரத்தை அப்படியே காட்டுவார் திருவாராதனம் பண்ணும்போது வஸ்திரத்தை அப்படியே காட்டணும் பகவானுடைய திருமுக மண்டலத்துக்கு ஒரு பக்கம் அப்புறம் அதை அப்படியே மாத்தணும் மாத்தும் போது திருவடி பக்கம் அப்படியே அடுத்த பக்கத்தை காட்டணும் அதுக்கு திருவொத்து வாழைன்னு பெயர் அர்ச்சக சுவாமி திருவொத்து வாழை காஞ்சி தேவ பெருமாள் முகத்துக்கு நேர திருமாளூர் கை கை பக்கம் ஒரு பக்கம் காமிச்சார் அடுத்த வஸ்திரத்தை மாத்தினார் திருவடிய அப்படியே திருவொத்து வாழை சாத்தினார் காட்டினார் இத பார்த்து அந்த கிளைவு கேட்டான் என்ன பண்றீங்கன்னு கேட்டான் இல்ல எங்க பெருமாள் காலையில மூணு மணிக்கு தொடங்கினார் மூணு மணியில இருந்து அடியாறுகளை அனுகிரகம் பண்ணிட்டு இப்பதான் வந்திருக்கார் அவருக்கு ரொம்ப வேர்க்கும் அக்னியில இருந்து ஆவிர் முடித்த பெருமாள் அதனால அவருக்கு வியர்வை ஏற்படவே அது ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை தொடச்சோம்னு சொன்னாராம் உடனே அந்த கைவு பார்த்து இது ஒரு சிலை இது அஸ்திரால் இது ஒரு பொம்மை இதுக்கு போய் வியர்க்குமா அப்படின்னு கேட்டானா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சிலை பொம்மைன்னு சொன்னேன் எனக்கு பாவம் வந்து சேரும் அதுதான் வாசா அபசாரம் அப்படிங்கிறது இப்ப அந்த அந்த சிலையை பார்த்து அது எப்படி இருக்கும் நீங்க பகவான் ஒரு பாவத்துல பண்றீங்க அவ்வளவுதான் உண்மையிலேயே அப்படிதான் வேர்க்குமா அப்படின்னு அவன் கேட்டானா உடனே அப்படியா இதோ பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த திருவூற்று வாழை எடுத்து அவர் வரதராஜ பெருமாள் அவருடைய திரு நெற்றியில அப்படியே தானும் வைத்து கழுத்துல வச்சு இப்ப கையை காட்டணும்னு சொன்னாராம் அப்படியே பிழிஞ்சார் அதுல இருந்து அப்படியே தீர்த்தம் அப்படியே கொட்டியது அதை பார்த்த அந்த ராபர்ட் கிளை பார்த்து ஓ இது சச்சா பகவான் வெறும் சிலைன்னு நினைக்க கூடாது உள்ள இருக்கிறவர்கள் பகவான் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனான் நம்மளே அடிக்கடி சாதிப்பார் யார் ஸ்ரீ தெரியுமா அச்சாவதாரத்துக்கு உயிருண்டு அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் தான் வைஷ்ணவன் இது கல்லால பண்ணது இது தங்கத்தால பண்ணது இது பஞ்சலோகத்தால பண்ண ஒரு விக்கிரகம் இது வேப்ப மரத்தால இது சந்திர மரத்தால பண்ணின ஒரு விக்கிரகம் அப்படின்னு நாம நினைக்காம உள்ள இருக்கிறவர் அச்சாமதார பெருமாள் அவருக்கு உயிருண்டு அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவனே வைத்தவன் அப்படின்னு தெரிவிப்பார் இப்ப நாம வைத்தவனோ இல்லையோ அந்த ராபர்ட் கிளைவ் அதை தெரிஞ்சினான் அதனால அவன் பார்த்து இப்போ இவர் இவர் இவர் பகவான் எனக்கு காட்டி கொடுத்தே இவருக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமே யோசித்தான் தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய கொள்ளையடிச்ச எத்தனையோ ஹாரங்கள்ல சிறந்த ஒரு ஹாரத்தை இழந்தான் அது அப்படியே வரதராஜ பெருமாளுக்கு சாத்துங்கன்னு சொல்லிட்டான் அதனால வரதராஜ பெருமாளுக்கு சாத்தினான் ஆண்டு தொடக்கமான வரதராஜ பெருமாள் காஞ்சி தேவை பெருமாளுக்கு எப்பெல்லாம் கருட தேவையோ அன்னைக்கெல்லாம் அந்த ஹாரத்தை தாத்துவா அந்த ஹாரத்துக்கு கிரைவு ஹாரம் அப்படின்னு பெயர் இன்னைக்கும் கோவில் ரெக்கார்டுல கிரைவு ஹாரம் அப்படிங்கிறது இருக்கிறது அதனால அச்சகர சுவாமி அத கருட தேவை அன்னைக்கு ஒரே ஒரு நாள் வரதராஜ பெருமாளுக்கு சாற்றுவர் அதனால திவ்ய அவயவ சௌந்தரிய ದಿವ್ಯ ಆಭರಣ ಹೇತವೇ தந்தாவர கிரீசாய தேவராஜாய மங்களம் அடுத்தது ஏழாவது ஸ்லோகம் புருஷாய புராணாய புண்ணியக்கோட்டி நிவாசினே புஷ்பிலோதார கல்பத்ரு கமனியாய மங்களம் புருஷாய புராணாய புண்ணியக்கோட்டி நிவாசினே புஷ்பிலோதார கல்பத்ரு கமனியாய மங்களம் ஏழாவது ஸ்லோகத்தை தெரிவித்தார் புருஷாய புருஷன் அப்படின்னா உத்தம புருஷன் அப்படின்னு அர்த்தம் புருஷன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வருவேன் அப்புறம் பகவான் சாமானிய புருஷன் அல்ல அவன் புருஷோத்தமன் அப்படின்னு பெயர் புரி சேரசேனைக்கு புருஷா அப்படின்னு அர்த்தம் புரி அப்படின்னா புரினா பட்டணம் அப்படின்னு அர்த்தம் சேசே சேசேன வசிப்பவர் ஒரு இடத்துக்குள்ள வசிப்பவருக்கு புருஷன் அப்படின்னு தகவல் இப்ப பகவான் எங்க வசிக்கிறார் அப்படின்னா நம்ம மனசுக்கு குறி அப்படின்னு தகவல் நம்ம மனதுக்குள்ள பகவான் வசிக்கிறாரே அதனால பகவானுக்கு புருஷன் அப்படின்னு பெயர் நம்ம மனதுன்னா பக்தர்களுடைய மனது நாம பக்தர்களா இருந்தா பகவான் வசிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அதனால நெஞ்சம் நெஞ்சமே நீர் நகர் அப்படின்னு அழிவார் பார்க்கிறோம் பகவானுக்கு எது மாநகரம் தலைநகரம் எது தெரியுமா அதிகாரிகளுடைய மனசு பக்தனுடைய மனசு அதுல பகவான் எப்போதும் இருக்கிறானா பெயராழ்வாருடைய உற்சவம் இன்று தொடக்கமாக பெயராழ்வார் உற்சவம் நாளையிலிருந்து தொடங்க போகிறது அந்த பெயராழ்வார் பகவான் எங்கெங்கெல்லாம் இருப்பான்னு காட்டுறார் முதல்ல பகவான் எங்க இருப்பான்னு தெரிவிக்கிறார் தெரியுமா மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் தன்துழாய் மார்பன் சினத்து செருநகர்கள் செற்று வந்த தேங்கோத வண்ணன் வருணரகம் தீர்த்தும் மருந்து அப்படின்னு தைராடிதான் பாசுரம் பகவான் எங்கெங்கெல்லாம் இருப்பான்னு காட்டுறான் அதுல முதல்ல சொல்லுவது மனத்துள்ளான் அடியார்களுடைய மனத்துல பகவான் எழுந்தொழி இருக்கிறானா அதனால புருஷன் அப்படின்னா புரி சேத்தி புருஷா நம்ம அடிக்க வரதராஜனுடைய நம் அனைவருடைய மனதுக்குள்ளேயும் பகவான் வாசம் பண்ணுகிறான் வரதராஜ பெருமாளை நினைச்சா நம்ம மனசுக்குள்ள வந்து வாசம் பண்ணிக்கலாம் அதனால புருஷாய அடுத்து குரு புருஷன் அப்படின்னா பொதுவா கல்யாணமான உடனே அந்த ஆண்மகன புருஷன் அப்படின்னு சொல்றோம் இவருக்கு பத்தினி அப்படின்னு பெயர் இவருக்கு புருஷன் அப்படின்னு பெயர் புருஷன்னா ஏன் அவரை புருஷன் சொல்ல முடியுமா குரு சனோதீதி புருஷா நிறைய கொடுக்கிறாரு அதனால அவருக்கு புருஷன் அப்படின்னு பெயர் ஒன்னாம் தேதி ஆச்சுன்னா இவ்வளவு மாச செலவுன்னு காட்டும் போது அது அப்படியே கொடுக்கிறாங்க இல்லையா அதனால இவருக்கு புருஷன் அப்படின்னு பெயர் இப்ப பகவான் நம்ம ஒன்னாம் தேதி மட்டும் கேட்கல முப்பது நாளும் கேட்டுட்டே இருக்கோமே அப்ப முப்பது நாளும் கேட்க கேட்க பகவான் கொடுத்து கொண்டே இருக்கிறாரே அதனால பகவானுக்கு புருஷன் அப்படின்னு பெயர் ஆனா இந்த புருஷனுக்கும் பகவானுக்கும் என்ன வேறுபாடு இவர் பணம் செல்வம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிற தாழ்ந்த புருஷார்த்தத்தை கொடுக்கிறார் ஆனா பகவான் உயர்ந்த புருஷார்த்தமாகிற பகவத் ஐக்கியமாகிற மோட்சம் முக்தி பரமபதம் அந்த புருஷார்த்தத்தை கொடுக்கிறார் அதனால அவருக்கு புருஷன் அப்படின்னு பெயர் அப்ப புருஷன்னா என்ன அர்த்தம் புரி சேசி புருஷனா முதல் அர்த்தம் அடுத்து புரு பகு பகு சனோசிக்கு புருஷா புருஷன்னா கொடுக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் ஒன்னாந்தேதியானா கொடுக்கிறார் அதே போல பகவானத்தையும் நாம எதை கேட்டாலும் கொடுக்கிறார் இவர் மாசத்துக்கு ஒரு நாள் தான் கொடுப்பார் அவர் மாசத்துக்கு முப்பது நாளைக்கு அறுபது நாள் கொடுப்பார் முப்பதுக்கு அறுபது நாள் கிடையாது ஆனா அத போல பகவான் கொடுக்கிறாரே அதனால அவருக்கு குருஷன் அப்படின்னு பெயர் அடுத்தது இவர்கள் பத்தாயிரம் கேட்டா எட்டாயிரம் தான் கொடுப்பார் பதினஞ்சாயிரம் கேட்டா பன்னெண்டாயிரம் தான் கொடுப்பார் கேட்டேக்கு புருஷனா பகு சனோபிக்கு புருஷனா அப்படின்னு பெயர் அடுத்து பகவான் சாமானிய புருஷன் அல்ல புருஷோத்தமன் உலகத்துல அதமன் மத்தியமன் உத்தமன் அப்படின்னு மூணு பேரை பிரிக்கப்படலாம் அதமன் அப்படின்னா தான் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மற்றவர்களை அழிக்க வேண்டும் நினைப்பவன் அதமன் மத்தியமன் தானும் வாழணும் அவனும் வாழணும்னு நினைக்கக்கூடியவன் அடுத்தது உத்தவன்னா தான் அழிந்தாலும் பரவாயில்ல மற்றவன் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் அவர் உத்தமன் இப்ப வரதராஜ பெருமாள் அவர் உத்தமர் எப்படி அவர் உத்தமர் ஆவார் அப்படின்னா ராமானுஜர் தான் அனுபவிக்கலைனாலும் பரவாயில்ல அனைவரும் அனுபவிக்கட்டும்னு ராமானுஜரை கொடுத்தாரே அதனால வரதராஜ பெருமாள் உத்தமர் புருஷாய புராணாய புராணாய அப்படின்னா புராணாய அப்படின்னா ரொம்ப பழையவரா இருக்கக்கூடியவனா அழ்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார் தொல்லை மால் அப்படின்னு அழ்வார் பாசுரத்துல காட்டினார் தொல்லை மால் தமிழ்ல தொல்லைன்னா நாம என்னவோ அழிவார் துன்பத்தை கொடுக்கிறா தொல்லை கொடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறோம் தமிழ்ல தொல்லைன்னா அந்த அர்த்தம் கிடையாது தொல்லைன்னா அனாதி காலமா இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் வேதாந்த தேசிகன் பரமத பங்கம் அப்படின்னு ஒரு கிரந்தத்தை சாதித்தார் அதுல இந்த விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தம் இதை தவிர மற்ற மதங்கள் அத்தனையும் நவீனம் அப்படின்னு காட்டினார் மற்ற தேவதைகள் எல்லாம் நவீனர்கள் அப்படின்னு கண்டிக்கிறார் நவீனர்கள் என்ன உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒண்ணு சொல்றேன் கோயம்பேடு சென்னையினுடைய பஸ் எல்லாம் வந்து சேர்றது இல்லையா கோயம்பேடு அப்படிங்கிற இடத்துல வைகுண்ட பெருமாள் கோவில் ஒண்ணு இருக்கு அங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலக்ஷேபம் நடக்கும் சாயங்காலம் நாலு மணி நாலு மணிக்கு காலக்ஷேபம்னு போனா அடிவன் காலக்ஷேபத்துக்கு உள்ள நூறு பேர் உட்கார்ந்துருப்பா ஆனா வெளியில ஒரு தேவதாந்திர சன்னதி அதுக்கு ஆயிரம் பேர் நின்றுருப்பா சரபர் அப்படின்னு ஒரு தேவத்தைய அங்க வெளியில வச்சிருக்கா அதுக்கு ஆயிரம் பேர் ஞாயிற்றுக்கிழமை அங்க தேவிக்க வருவா கணவர்னு ஒருத்தரை இது வரைக்கும் புராணத்திலேயோ எங்கேயுமே கிடையாது புதிதாக கற்பனை செய்து உருவாக்கப்பட்ட தேவதை நரசிம்மருடைய கோபத்தை அடக்கணுங்கிறதுக்காக சரபர் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சரபர்னு ஒருத்தரை கல்பனை பண்ணி அவரை அங்க செதுக்கி வச்சா இருபது வருஷம் போச்சு இப்போ ஒரு ரெண்டு வருஷமா அவன் யோசிச்சா ஓ நரசிம்மருடைய கோபத்தை சரபர் அடக்கினா இந்த சரவருடைய கோபத்தை அழைக்கிறதுக்கு ஒரு தேவதையை வேணுமே அப்படின்னு யோசிச்சு பிரத்யங்கிரா தேவி அப்படின்னு ஒரு தேவியை கல்பனை பண்ணி இப்ப பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கா இன்னொரு இருபது வருஷம் போகும் அப்புறம் யோசிப்பா ஓ இந்த பிரத்யங்கிரா தேவியினுடைய கோபத்தை அழைக்கிறதுக்கு இன்னொரு தேவதையை உருவாக்கணுமே என்ன செய்வது அப்ப அவ யோசிச்சு பேர் கேட்கவே வேண்டாம் நான் அவளுக்கு இப்பதே பேர் கொடுக்க தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க எழுதிக்க வேண்டாம் அவ எழுதிக்கிட்டான் பிரத்யம் கிங்கிலா தேவி அப்படின்னு வச்சுக்கிட்டான் இதுக்குதான் நவீனர்கள் அப்படின்னு தெரியும் பிரத்யங்கிரா பிரத்யம் கிங்கிரா பிரத்யம் கிங்கிர கிங்கிரா அப்படின்னு வந்துட்டே இருக்குமே இதெல்லாம் நவீனர்கள் பெயர் ஆனா நம்முடைய பெருமாள் அப்படி இல்லை அவன் தொல்லை மால் அவனைத்தான் புருஷாய புராணாய அதனால புராணாய ஆதி காலத்துல இருந்து இருக்கக்கூடியவர் ரொம்ப பழையவரா இருந்தார்னா ரொம்ப வயசான ஒரு குழு குழு கடவுளத்துல நாம ஒரு அரை மணி நேரம் பேசுவோம் அதுக்கு மேல உட்கார மாட்டோம் நல்ல இளமையா பதினெட்டு வயசு கட்டிடம் காலை மன்மதனை போல இருக்கிறவர்கிட்ட நாம உட்கார்ந்து ஒரு மணி நேரம் அளவலாக கொண்டிருப்போம் இப்ப வரதராஜ பெருமாள் எப்படின்னா அவருக்கு வயசு குடுகுடு கிழவரை போல அந்த இளமைங்கிறது மன்மதனை போல அதனாலதான் புராணாய அப்படின்னு காட்டினார் புராணம்னா என்ன புறா அப்படின்னு நவம் புராணம் அப்படின்னு பெயர் பழசா இருந்தாலும் பார்க்கறதுக்கு புதிது புதிதாக தெரியுமா அந்த கஷணம் பார்க்கறதுக்கு புதிது புதிதாக தெரியுமா இப்ப தீபாவளி இன்னைக்கு என்ன ஸ்வீட் பண்ணிருக்கீங்களோ தெரியல ஏதோ ஒண்ணு லட்டு ஜாங்கிரி பண்ணிருப்பேன்னு வச்சுக்கோங்க ஜாங்கிரிங்கிறது இப்ப உண்டாக்குனதா இல்ல ஜாங்கிரிங்கிறது ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கு ஆனா அந்த ஜாங்கிரிய நாம இப்ப பார்க்கும் போதும் ஆசையோட அதை நாம சாப்பிடறோம் இல்லையா பொங்கல் பிரசாதம் சக்கர பொங்கல் கீழான இருக்கு கீழானங்கிறது இப்ப உண்டானது கிடையாது அந்த பால் சக்கர பொங்கல் சக்கரை பொங்கல்ங்கிறது ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எப்போ என்றும் இருக்கக்கூடியது ஆனா இன்னைக்கு திருமாவேலஞ்சாலை பெருமாளுக்கு கண்டனம் பண்ணி நம்ம கையில கொடுக்கும் போது அதை பார்த்த உடனே புதிதாக இப்பதான் பாக்குற மாதிரி ஆசையோட நாம சாப்பிடுறோமே இதுக்குதான் புராணம்னு பேர் இல்லாத இந்த சக்கர பொங்கல் இட்லி லட்டு ஜாங்கிரிக்கே இந்த பிரபாவம் இருக்குன்னா பகவானுக்கு கிடையாதா தேவ பெருமாள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவானும் அனுபவிச்சுட்டே இருப்பா நீங்களும் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி சேவிச்சிருக்கலாம் அடுத்த வருஷம் வரும்போது தேவ பெருமாளை சேவிக்கலாம் போன வருஷம் தான் நான் இந்த வருஷம் எதுக்கு தேவிக்கணும் யாராவது நினைக்கப்படமா இல்ல காலையில பெருமாளை சேவிச்சோமே சாயங்காலம் இன்னொரு தடவை தேவிக்கணுமா இந்த வேண்டாம்னு யாருக்கும் என்ன ஏற்பட போவதில்லை அதனால புருஷாய புராணாய புண்ணிய கோட்டி நிவாசினேன் பகவான் எழுந்தன இருக்கக்கூடிய அந்த விமானத்துக்கு புண்ணிய கோட்டி விமானம் அப்படின்னு பெயர் அந்த விமானத்தினுடைய நிழல் சாயையில இருந்து எந்த காரியத்தை செய்தாலும் கோட்டி மடங்கு புண்ணியத்தை கொடுக்கணும் அதனாலதான் பிரம்மா காஞ்சிபுரத்தை தேர்ந்தெடுத்து இங்கேயாவது மணினார் பகவானே ஒன்ன ஒரு தடவை பூஜை செய்தால் கோடி மடங்கு பூஜை செய்த பலன் எனக்கு கிடைக்கலாம் அதனால நான் காஞ்சிபுரத்துல பண்றேன்னு பிரம்மா வந்து சேர்ந்தார் அதனால பகவான் எழுந்தருள் இருக்கக்கூடிய விமானம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய விமானத்துக்கு பிரபாகார விமானம் அப்படின்னு பெயர் திருவேங்கடமுடியான் எழுந்தருள் இருக்கக்கூடிய விமானத்துக்கு ஆனந்த நிலை விமானம் அப்படின்னு பெயர் அதே போல வரதராஜ பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய விமானத்துக்கு புண்ணிய கோட்டி விமானம் அப்படின்னு பெயர் அதனால புண்ணிய கோட்டி நிவாசினே புஷ்பிதோதார கல்பத்ரு கமனீயாய மங்களம் புஷ்பிதோதார கல்பத்ரு கமனீயாய மங்களம் நன்னா பூத்து பூத்து மலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கல்பக போல காஞ்சி வரதராஜ பெருமாள் காட்சி கொடுக்கிறாராம் பகவானுடைய திருமுகம் திருமுகம் எப்படி இருக்கணும் தாமரை போல இருக்கும் பகவானுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கணும் தாமரை போல இருக்கும் பகவானுடைய திருக்கை எப்படி இருக்கும் தாமரை போல இருக்கும் திருவடிங்கிறது எப்படி இருக்கும் தாமரை போல இருக்கும் கண்ணினையும் தாமரை கைவண்ணம் தாமரை அரியணையும் அடியும் அழுதும் அடியும் அழுதே அதனால பகவானுடைய திருமையை முழுக்க தாமரை ஒரு பெரிய தாமரை அதுக்குள்ள ஒரு ரெண்டு சின்ன தாமரை அதுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு வாயாகிற ஒரு தாமரை அதுல ஒரு ரெண்டு சின்ன தாமரை கையை அதுக்கு கீழே ரெண்டு தாமரை திருவடி அப்ப பகவானுடைய திருமையை முழுக்க தாமரையா ஒரு தாமரை காடு பூத்தார் போல் அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார் சத்தியதா கத்தியாசம் புண்டரீக நிர்மட்சினி சாஸ்திரமானது தெரிவிக்கிறது அதனால பகவானுடைய திருக்கண்கள் தாமரை திரு திருமுக மண்டலம் தாமரை திரு கைகள் தாமரை திருவடி தாமரை மொத்தத்துல ஒரு தாமரை காடு பூத்தா எப்படி இருக்குமோ அதை போல பகவானுடைய பெருமையும் இருக்கான் அடுத்து இது தாமரை பூத்தெடுக்கக்கூடிய காடு அப்படின்னா தாமரை மரம்னு சொல்லலாமான்னா தாமரை மரம்னு சொல்ல முடியாது கல்பக விரட்சம்னு சொல்லலாம் அப்படின்னு காட்டினார் கல்பிதோ புட்பதோ புட்பிதோதான கல்பத்ரு கல்பத்ரு அப்படின்னா திரு அப்படின்னா விருட்சம் மரம்னு பெயர் கல்பத்ரு அப்படின்னா கல்பக விருட்சம் கல்பக விருட்சம்ங்கிறது திருப்பால் கடல்ல இருந்து வெளியில வந்து அது சொர்க்க பட்டணத்துல சென்று அமர்ந்தது சொர்க்கத்துக்கு இந்திர பட்டணத்துக்கு யார் வந்து அந்த மரத்தை பார்த்து எனக்கு எது இது இது வேணும் அது வேணும்னு கேட்டா அது அப்படியே வேண்டியவர்களுக்கு கொடுக்கும் அதை போல பகவானும் நாம பகவானத்துல போய் இது வேணும்னு கேட்டோம்னா கொடுக்கக்கூடியவன் அப்ப கல்பக வேண்டியவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கும் பகவானும் வேண்டியவர்களுக்கு வேண்டியதை கொடுப்பன் ஆனா கல்பக விரட்சத்தினிடத்துல நீ சொர்க்கப்பட்டணத்துல இருக்க நாங்க அமெரிக்கால இருக்கோம் லண்டன்ல இருக்கோம் நீ இங்க உள்ளதியான்னு கேட்டா அது வராது நான் இருக்கிற இடத்துக்கு வந்து நீங்க வேண்டினா நான் வரேன் நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிடும் ஆனா வரதராஜ பெருமாள் இடத்துல நாங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நீ வந்து காட்சி கொடுக்கணும்னு வேண்டினா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அங்க வந்து கோவில்ல காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணுவன் அதனால புருஷாய புராணாய புண்ணியகோட்டி நிவாசினே புஷ்பிதோதாய கல்பத்து கமணியாய மங்களம் கமணியாய விரும்ப தகுந்தவராக இருக்கக்கூடியவர் வரதராஜ பெருமானை எத்தனை தடவை சேவிச்சாலும் சேவிச்சென்றே இருக்கலாம் அதனால சொர்ணம் தங்கம்ங்கிறது அனைவராலையும் விரும்பப்படக்கூடியதாக இருக்கும் தங்க கட்டி கிடந்ததுன்னா நித்தியபடி தரம் திறந்து பார்த்துக்கலாம் இது இருக்கா சரியா இருக்கா அதே அளவுக்கு இருக்கா அத பார்த்து பார்த்து ஒரு சந்தோஷப்படுவாரு அத போல வரதராஜ பெருமாளை பார்த்து பார்த்து சந்தோஷப்படும்படி விரும்பப்படக்கூடிய திருமேனியை உடையவர் அப்படிங்கறத ஏழாவது ஸ்லோகமாக காட்டினார் அடுத்து வேகமா விண்ணப்பம் பண்றேன் காஞ்சனாச்சல ஸ்ரீகாக்கிர காலமேகான் தாயிலே சுபர்ணாம்சா வதம் தாய சூழராஜாய மங்களம் காஞ்சனாச்சல ஸ்ரீகாக்கிர காஞ்சனம்னா சொர்ணம் காஞ்சனாச்சல அப்படின்னா தங்கம் தங்கமே ஒரு மலையா இருந்து சென்காங்கிற சென்கம்னா மலையினுடைய உச்சி அந்த மலையினுடைய உச்சி மேல காலமேக அனுசாரினை கீழே ஒரு சொர்ண மலை அதுக்கு மேல ஒரு காலமேகம் மேகம் மேகம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க சொர்ணம் எப்படி இருக்கணும் அது ஒரு மலையை போல இருக்கான் அதுக்கு மேல கருத்து இருக்கக்கூடிய மேகம் பழிந்தா எப்படி இருக்குமோ அத போல காஞ்சி சேவ பெருமாள் கருடன் மேல ஆரோகணிச்சு வருகிறான் கருடன் சுபர் நோக்கி கருத்மான்னு கருடனுக்கு பெயர் அப்ப கருடன் ஸ்வர்ணத்தை போல ஸ்வர்ண மலைய போல இருக்கக்கூடியவர் கருடன் அந்த கருடனுக்கு மேல வரதராஜ பெருமாள் காலமேகத்தை போல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் எழுந்தொழி இருக்கலாம் அப்ப தங்க மலைக்கு மேல கருத்த மேகம் படிந்தால் எப்படி இருக்குமோ அதை போல கருடன் மேலே பெரிய திருவடி மேலே வரதராஜ பெருமாள் ஆரோகணித்து வருவதே அந்த தேவ பெருமாளுக்கு மங்களம் அப்படின்னு காட்டினார் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துல வரதராஜ பெருமாள் கருடோத்சவம் கண்டருகிறாரே காண கண் வேண்டும் கருடர் அன்னைக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஹாலிடே அவர் காஞ்சிபுரம் அந்த கோபுர சேவை அது ஆகும்போது பார்த்தோம்னா அவர் பெரிய திருவடி மேல வராரா இல்ல அடியார்களுடைய தோல் மேல அப்படியே மிதந்து வருகிறாரா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அத்தியுடான் புள்ளையுடுவான் அணிமணியின் நாகத்தின் மேல் பிழில்வான் புத்திசேர் நாகத்தின் மேல் பிழில்வான்னு அழ்வார் எப்படி பாடினாரோ அதே போல வரதராஜ பெருமாள் தானும் காட்சி கொடுப்பான் அன்னைக்கு துர்காச்சாரிய தேவை அப்படிங்கிறது பிரசித்தம் அந்த கோபுர வாசலுக்கு வந்த உடனே அர்ச்சக சுவாமி கொடை இருக்கு இல்லையா அந்த கொடையை அப்படியே கீழே போட்டு கருத தேவையை நாம சேமிக்க முடியாதபடி ஒரு க்ஷணம் மறிச்சிடுவர் ஒரு க்ஷணம் கொடையை அப்படியே கீழே போட்டு மறுச்சு நாம சேமிக்க முடியாத அளவுக்கு ஒரு நிமிஷம் வரதராஜ பெருமாள் இருப்பார் எதுக்காகன்னா அதுக்கு தொண்டாச்சாரிய சேவைன்னு பெயர் சோழசிம்மபுரம் அப்படிங்கிற இடத்துல தொண்டாச்சாரியர் என்கிற மணவாள மாமனிகளுடைய பிரதான சீடர் வானமாவரை பொன்னடிக்கால் ஜீயர் அந்த வானமாவரை ஜீயருடைய பிரதான சீடர் தொண்டாச்சாரிய சுவாமின்னு பெயர் அவர் அங்க இருந்து ஒவ்வொரு நாளும் வரதராஜ பெருமாள் ஜெர்ம சேவைக்கு போயிட்டு போயிட்டு வருவார் ஓரொரு வருஷமும் உற்சவத்தை விடாம சேவிப்பார் ஏழு எட்டு வயசுல இருந்து நடந்தே போய் சேழிங்கர்ல இருந்து நடந்தே காஞ்சிபுரத்துக்கு வந்து தேவ தேவியை சேவிச்சுட்டு போவார் இப்ப அவருக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு தள்ளாத வயசு அவரால் ஒரு சமயம் வர முடியவில்லை செல்ல முடியவில்லை அதனால சோழிங்கர்லயே இருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு தக்கான குளம் அந்த குளத்துல ஸ்நானம் பண்ணினார் மூணு மணி ஆச்சு மூணு மணிக்கு காலையில மூணு மணிக்கு அதிகாலை ஸ்நானம் பண்ணினார் ஓ இந்த சமயத்துல வரதராஜ பெருமாளுக்கு சாத்துப்படி முடிஞ்சிருக்குமே மூணாறு மணி ஆச்சு இந்த சமயத்துல படப்பட்டு இருப்பாரே ஓ இந்த சமயத்துல நம்மாழ்வார் சன்னதிக்கு எழுந்தருளி இருப்பாரே மணி அஞ்சு அஞ்சு ஆச்சு இந்த சமயத்துல கோபுர வாசலுக்கு எழுந்தருளி இருப்பாரே நினைச்சுட்டே இருந்தாராம் வரதராஜ பெருமாள் கருடன் மேல ஆரோகணித்து அப்படியே வெளியில வந்த உடனே என்னுடைய பக்தர்கள்லாம் என்ன தீவிக்கணும்னு வந்திருப்பாரு இன்னார் வந்திருக்காரா இன்னார் வந்திருக்காரா இன்னார் வந்திருக்காரான்னு ஓரொருத்தரையா பார்த்தார் எல்லாரும் வந்திருக்காரா ஆனா தொட்டாச்சாரியர் வரவில்லையே யோசித்தார் ஓ அவருக்கு தள்ளாடுற வயசு அதனால என்ன டிவிக்கு வர முடியலையா பரவாயில்ல அவர் வரலன்னா என்ன அவருக்காக நான் அங்க போய் காட்சி கொடுக்கிறேன்னு வரதராஜ பெருமாள் ஜெருதன் மேல ஆரோபணித்து சங்கா சக்கரத்தோட அப்படியே வரதராஜ பெருமாள் சிவலிங்கர்ல கட்டாச்சாரிய சுவாமிக்கு காட்சி கொடுத்தானா அதனால அந்த ஒரு க்ஷணம் கட்டாச்சாரிய சேவைன்னு பெயர் அதனால கொடையை வச்சு மறைச்சிடுவா அதனால அந்த கிரக சேவையை காண கண்கோடி வேண்டும் ஒரு ஸ்வர்ணம் ஸ்வர்ணமலை ஸ்வர்ணகிரியில கருத்த மேகம் பழிந்தா எப்படி இருக்குமோ அத போல பெரிய திருவடி நாயனாரின் பேரிலே அவருடைய திருத்தோழில வரதராஜ பெருமாள் ஆரோபணித்து இருப்பதே அந்த வரதராஜ பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார் அடுத்து போக அபவர்கையோ ஏக்கம் வாஞ்சதப்யோ தத்தேஸ்வயம் ஸ்ரீமத் வரதராஜாய மகோதாராய மங்களம் போகம் அபவர்க்கம் ரெண்டுத்தையும் கொடுப்பவரான வரதராஜ பெருமாளுக்கு பல்லாண்டு அப்படின்னு பாடினார் இந்த இந்த பூமி நாம இருப்பது இருள் பெருமா தியாகம் அப்படின்னு பெயர் வைகுண்டம் அப்படிங்கிறது தெளிவு துன்பு பெருநாடு அப்படின்னு பெயர் இந்த இருள்தருமாய் ஞானத்துல இருப்பவர்கள் கலங்கி போய் இந்த லோகத்துல ஐஸ்வர்யம் வேணும் கல்யாணம் ஆகணும் பிள்ளை வேணும் பெண்டு வேணும் ஐஸ்வர்ய பதவி வேணும் அப்படின்னு வேண்டுதா ஆனா இந்த இருள்தருமாய் ஞானத்துல இருந்தும் கூட தெளிந்த ஞானம் உடையவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய போகங்களை வேண்டாம மோட்சம் அப்படிங்கிற அபவர்க்கம் அத வேண்டு வருகிறான் ரெண்டுத்தையும் வரதராஜ பெருமாள் கொடுக்கக்கூடியவர் அப்ப போகமா போகமா இருந்தாலும் முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அபவர்க்கம் அப்படிங்கிற ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியவர் வரதராஜ பெருமாள் குலத்தாழ்வான் இந்த குலத்தாழ்வான் பகவத் ராமானுஜருக்காக கண்ணை இழந்தார் ராமானுஜர் கண்ணு போயிருக்கணும் நல்ல வேலை ராமானுஜர் விட்டுக் கொண்டு காட்டாய சரி காட்டாய வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு கூறத்தாழ்வான் சோழராஜாவுடைய சபைக்கு சென்றார் சிவாசு பரதனம் நாஸ்தி எழுதி கையெழுத்து போடும்னு சொன்னார் அப்ப கூட கூறத்தாழ்வான் பார்த்து இல்லை இல்ல சிவனை காட்டிலும் மேலான தெய்வம் உண்டு நாராயணன் அப்படிங்கிறவன் குணன் அப்படின்னு சொன்னார் அப்ப அங்க இருக்கிறவாள்னா ஒரு இருபத்தஞ்சு காரணத்தை காட்டி இந்த காரணத்தினால நாராயணனை காட்டிலும் ருத்ரனுக்கே ஏற்றம் அப்படின்னு கூடத்தாழ்வானிடத்துல வாதித்தார்கள் அப்ப கூடத்தாழ்வான் பார்த்து இருபத்தஞ்சு காரணங்களும் பொருந்தாது அப்படிங்கறத கண்டித்து காட்டினார் அவ இருபத்தஞ்சு காரணங்கள்னால ஏற்றம்னு சொன்னா இல்லையா ஒரு ஓரொரு காரணத்துக்கும் ஏழு எட்டு தூஷணங்களை எடுத்துக்காட்டி கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது தூஷணங்கள்னால ருத்ரனை காட்டிலும் நாராயணனுக்கே ஏற்றம் அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணா அதற்கு கூரேச விஜயம் அப்படின்னு பெயர் இப்ப கூட தாழ்வான் கூரேச விஜயத்தை அவர் அருள் செய்தார் கூரேச விஜயம் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த ராஜா ஏற்றுக்கொள்ளவில்லை வேத இத்திஹாச புராண தர்மசாஸ்திர ஆகம ஆழ்வார்கள் பாசுர வியாக்கியான தோத்திர கத்திய அத்தனை அர்த்தங்களையும் எடுத்து கூறப்பாடிவான்னு சொன்னார் இது எல்லாத்தையும் கேட்டுட்டும் அந்த ராஜா பார்த்து நான் அதை ஒத்துக்க முடியாது கையெழுத்து போட்டுக்கொடும் அப்படின்னு கேட்க புறத்தாழ்வான் சிவாசு பரதரம் நாஸ்தி மேல கையெழுத்து போட்டார் துரோணவஸ்தி கதப்பரம் கையெழுத்து போட்டார் கோபம் வந்தது ராஜாக்கு இவருடைய கண்ணை பிடிங்கிடுமான்னு சொன்னான் உன்னை போல துட்டான பார்த்த கண் எனக்கு வேண்டாம்னு தன்னுடைய கண்களை தானே நகரத்தினால பிடுங்கி அதன் மேல வீட்டு எறிந்தார் தரிசனத்துக்கான தரிசனத்தையே இழந்தவர் கூட தாழ்வான் இந்த கூட தாழ்வான் ராமானுஜரை விட்டு பிரிந்தார் ராமானுஜர் பன்னிரண்டு வருடம் அவர் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் இருந்தார் எழுந்தருள் இருந்தார் இப்போ அந்த ராஜா மாண்டு போனார் ராமானுஜர் மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார் கூடத்தாய்மானும் சேரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார் இப்ப ராமானுஜர் பார்த்து கூடத்தாய்மானே எனக்காக நீ கண்டிழந்தீரா எனக்காக நீ கண்டிழந்தீரே வரும் கண் கொடுக்கும் பெருமாள் வரம் தரும் வரதராஜ பெருமாள் நீ கண்ணு கேளும் வரும் அப்படின்னு ராமானுஜர் அழைச்சிட்டு வர கூடத்தாய்மானுக்கு பகவானிடத்துல எதையும் கேட்டு வழக்கம் இல்லை அதனால மறுத்துட்டார் ஆனா ராமானுஜர் பார்த்து நம் ஆணை நீர் வரதராஜ பெருமாளுக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னார் அதே போல கூறத்தாழ்வான் ஸ்தோத்திரம் என்றார் வரதராஜ பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு ஆழ்வான பார்த்து நீ என்ன கேட்டாலும் தருகணும் கேளும் அப்படின்னு சொன்னார் அப்ப கூட தாழ்வான் கண்ணுதானே கேட்டுக்கணும் கண்ணை கேட்காம இந்த என் கண்ணு போறதுக்கு பெரியாசிகள் அவர் திருநாள் அலங்கரிப்பதற்கு ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு பிரிந்து போய் இப்பேற்பட்ட பெரிய ஆபத்து வந்ததுக்கு காரணமே நவரூரான் அப்படின்னு ஒரு சொன்னான் கண்டிப்பா அவனுக்கு மரணம் ஏற்பட்டாரா அவனுக்கு நரகம் தான் கிட்டும் ஆனா கூடத்தாழ்வான் பார்த்து அந்த நாலூரானுக்கு நீ மோட்சம் தந்திட வேணும் அப்படின்னு வேண்டினார் உடனே வரதராஜ பெருமாள் அப்படியே ஆகட்டும் அனுகிரகம் பண்ணினார் நரகத்துல கிடந்த அந்த நாலூரான் அப்படியே மோட்சத்தை பெற்றான் குழந்தாழ்வானுக்கு அப்படியே காட்டினார் வரதராஜ பெருமாள் பாடும் அப்படின்னு காட்டினார் ஆனா நீ அனுகிரகம் பண்ணதுக்கு அப்புறம் நான் பார்த்துத்தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை நீ சொல்லிட்டாலே அது நடந்து போயிடுவேன்னு சொன்னார் இப்ப ராமானுஜர் பார்த்து அழ்வான் உங்ககிட்ட கண்ணு கிழங்குனா நீ யாரோ நாலூரா நரக்கத்தை அவன் கிடந்து அனுபவிக்கணும் அவருக்கு போய் மோட்சத்தை கிடைச்சு கொடுத்தீங்களே அப்படின்னு கோரத்தாழ்வான வெறுத்தார் அடுத்து வரலாறு பெருமாளே நீங்களும் என்னுடைய அபிப்பிராயத்தை ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு வரதராஜ பெருமாளுக்கு வெறுத்தானா ராமானுஜர் உடனே ராமானுஜருக்காக வரதராஜ பெருமாள் சமாதானப்படுத்தலாம் கவலைப்படாதீங்க உமக்காக நாம் கூடத்தாழ்வானுக்கு கண் கொடுத்தோம் அப்படின்னு கொடுக்கிறார் கூடத்தாழ்வான் அப்பவும் பார்த்து நீ கண் கொடு ஆனா உலகத்தவர்களை பார்க்கக்கூடிய கண்ணு எனக்கு வேண்டாம் நான் ஆகிற ஒன்ன சேவிக்கணும் எங்க ஆகிற ராமானந்தரை சேவிக்கணும் இந்த ரெண்டு பேரை தவிர வேற யாரையும் இந்த கண்ணு பார்க்க கூடாது அப்படிப்பட்ட கண்ணை கொடு அப்படின்னு கேட்டாராம் அதனால வரதராஜ பெருமாள் கொடுக்க ராமானுஜருக்கு சந்தேகம் இன்னும் அவன் தாய்மான் மேல வரதராஜன் மேல உடனே கூட தாய்மான் பார்த்து ராமானுஜர் அதாவது வரதராஜ பெருமாள் இந்த பட்டாடை இந்த ஆபரணங்கள் இந்த மாலை இதுல இப்படி இருக்கு இந்த ஆபரணம் இங்க இருக்கு எல்லாத்தையும் அப்படியே கூடாத்தாழ்வான் ராமானுஜருக்கு சொல்ல அப்ப ராமானுஜருக்கு திருப்தி ஏற்பட்டது ஆக இது எல்லாத்தையும் திருவிழத்துல கொண்டுதான் பணவாத மாமணிகள் போக அபவர்க யோ ஏகம் வாஞ்சிதத்தியோ சதரே ஸ்வயம் ஸ்ரீமத் வரதராஜாரிய மகோதாராய மங்களம் போகத்தையும் போகம்னா இந்த உலகத்துல வேண்டியது இப்ப கூறத்தாழ்வானுக்கு கண் கொடுத்தாரே அதனால லோகம் அபவர்க்கம் நாலூர் ஆணுக்கு முக்தி கொடுத்தாரு வரதராஜ பெருமாள் அதனால போகத்தையும் அபவர்க்கத்தையும் கொடுப்பவரான வரதராஜ பெருமாளுக்கு பல்லாண்டு அப்படின்னு பாடினார் அடுத்து பத்தாவது ஸ்லோகம் மதங்கஜாத்ரி சுங்காகிர ஸ்ரங்க ஸ்ரீங்கார லட்சுமணே மகாகிருபாய மத்ரக்ஷா தீட்சிதாய அர்த்த மங்களம் மதங்கஜாத்ரி மதங்கஜா அப்படின்னா யானை மதங்கஜாத்ரி அப்படின்னா யானை மலை மதங்கஜாத்ரி துங்க துங்கம்னா யானை மலையுடைய உச்சி அந்த யானை மலையுடைய உச்சியில ஸ்ரங்க ஸ்ரங்கார லட்சுமணி அழகனாக எழும் அழகனாக அழகிய திறமையோடு எழுந்தருள் இருப்பவனே மகாகிருபாய மந்திரட்சா தீட்சிதாயாஸ்த மங்களம் என்னை போன்றவர்களை நீ ரட்சிப்பதற்காகவே நீ எழுந்த தீட்சையோடு எழுந்தருளியிருப்பவனே அப்படிப்பட்ட வரதராஜனே உனக்கு மங்களம் அப்படின்னு வேண்டினாராம் உனக்கு பல்லாண்டு அப்படின்னு பாடினார் அதாவது காஞ்சி படத்துல மணல் பாக்கத்தை நம்பி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த மணல் பாக்கத்தை நம்பி வரதராஜ பெருமாள் இடத்துல வந்து சுவாமி எனக்கு ரகசியங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் நீரே எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு வேண்டினார் ரகசியங்களுடைய அர்த்தங்களை ஒரு ஆச்சாரியனிடத்துல அடிப்படைந்து விழுந்து தேடித்து அவருக்கு பணிகளை புரிந்து சம்பாவனை பண்ணி அவருக்கு அனைத்து விதமான பணிகளைகளையும் புரிந்து கை கட்டி வாய் புதைத்து மணி புதைத்து ஆறு மாச காலம் ஆறு வருஷ காலம் பத்து வருஷ காலம் குருபுரவாசம் பண்ணி அத்தனை அர்த்தத்தையும் கேட்கணும் ஆனா விசித்திரமா வரதராஜ பெருமாள் எனக்கு நீ ரகசியங்களை எல்லாம் உபதேசம் பண்ணணும்னு வேண்டினார் வரதராஜ பெருமானும் சரி என் பக்தன் வேண்டினா நான் மறுப்பனா சரி சொல்றேன் ராத்திரி ஒவ்வொரு நாளும் சொப்பனத்துல வந்து அர்த்தத்தை உபதேசம் பண்ணுவார் திருமந்திரத்தினுடைய அர்த்தம் இது தயத்தனுடைய அர்த்தம் இது நாராயண பதத்தினுடைய அர்த்தம் இது ஆய அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் இது ಉಪಕಾರಾರ್ಥಂ இது நமசப்தார்த்தம் உபதேசம் பண்ணலாம் ஒரு ஒரு மாசம் ஒரு மாசம் சாயங்காலம் ராத்திரி காலக்ஷேபம் நடந்தது நமக்கு காலக்ஷேபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்கி போவோம் இல்லைன்னா தூங்கினதுக்கு அப்புறம் காலக்ஷேபம் கேட்போம் ஆனா மனப்பாக்கத்தை நம்பி தூங்கும் போதே காலக்ஷேபம் கேட்கலாம் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இது நமக்கு கிடைக்கும்னா நாம எப்போதும் தூங்கிட்டே இருக்கோம் இந்த மணல் பார்க்கறத நம்பி நல்லா தூங்கிட்டே காலக்கிழமை கேட்கலாம் ஒரு பத்து நாள் ஆனால் வரதராஜ பெருமாள் சொப்பனத்துல வரவே இல்லை மணல் பார்க்கத்தை நம்பி வரதராஜ பெருமாள் வந்து எனக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசமா காலக்ஷேபம் இருந்து என்னவோ ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரவே இல்லையே அப்படின்னு கேட்க இது வரைக்கும் அவனுக்கு வேகவதி நதி தீரத்துல பெருமாள் கோவில்ல இருந்து சொன்னேன் இனிமே இங்க சொல்ல போறதில்லை இனிமே உனக்கு நான் ஸ்ரீரங்கத்துல சொல்றேன் உபய காவேரி மத்தியத்திலே சொல்லுகிறோம் அங்கு வாழும் அப்படின்னு சொல்லிட்டார் உபய காவேரி மத்தியம்னா வடதிரு காவேரி தென்திரு காவேரிக்கு நடுவுல ஸ்ரீரங்கம் இருக்கு அதனால அங்கு வாழும் அங்கு சொல்லுகிறோம்னு சொன்னாராம் அதனால மணல் பழக்கத்தை நம்பி அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போனார் இழந்தறினார் ரங்கநாதன் தேடித்தார் ஸ்ரீரங்கத்துல காட்ட அழகிய சிங்க சங்கதின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த காத்தாடிய சிங்கர் சன்னதி அங்க அவர் எழுந்தள்ளி வந்தார் மணல் பார்க்கத்தை நம்பி ஸ்ரீரங்கத்துக்குள்ள அப்பப்ப யானைகள்லாம் வந்து துவம்சம் அடித்து போயிடுவோம் அதனால கூடநாராயணன் ஜீயர் அப்படிங்கிற ஒரு தருணத்துல இந்த யானைகளால ஸ்ரீரங்கத்துக்கு இனிமே ஆபத்து வரக்கூடாது அதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டா அப்ப கூடநாராயணன் ஜீயர் பார்த்து இந்த காற்றனுடைய எல்லையில ஒரு சிங்க பெருமாளை பிரதிஷ்டப்படினார் அதனால யானைகள்லாம் வந்தது சிங்க பெருமாளை பார்த்த உடனே நாம போகக்கூடாதுன்னு திரும்பி போயிட்டான் அதனால காட்டனுடைய எல்லையில அந்த அந்த பெருமாளை சிங்க பெருமாளை பிரதிஷ்டப்படினாலே அதனால காட்டு அழகிய சிங்கர் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது அந்த காட்டு அழகிய சிங்கர் மனதில இந்த மணல் பாக்கத்தை நம்பி உட்கார்ந்து இருக்காரு அப்ப தூரத்துல யாரோ ஒருத்தர் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருப்பதை கேட்டார் என்ன சொல்றாருன்னு காது கொடுத்து கேட்போம்னு கேட்கிறார் பார்த்தா வரதராஜ பெருமாள் என்ன உபதேசம் பண்ணினாரோ அந்த உபதேசத்தினுடைய தொடர்ச்சிய அவர் சொல்லிட்டு நாமே ஒரு பத்து ஸ்லோகம்னா எட்டு ஸ்லோகம் வரைக்கும் சொல்றோம் அப்புறம் நிறுத்திட்டோம் அப்படின்னா ஒரு தொடர்ச்சி விட்டு போச்சே நினைப்போம் இல்லையா அத போல யாரோ ஒருத்தர் எனக்கு என்ன சொல்லிட்டு வந்தாரோ அந்த தொடர்ச்சி விட்டு போச்சு ஆனா அதனுடைய தொடர்ச்சிய அவர் விட்ட இடத்துல இருந்து இவர் சொல்ற மாதிரி இருக்கு யாரு என்ன சொல்றாருன்னு ஒத்து கேட்போம்னு கேட்டா வரதராஜ பெருமாள் சொப்பனத்துல வந்து என்னென்ன அர்த்தங்கள் சொன்னாரோ அதுல அதனுடைய தொடர்ச்சியை இவர் சொல்லிட்டு இருக்காரு அதை நன்னா கவனிச்சு கேட்டார் இப்ப அவர் காலட்சேபம் முடிஞ்சு தன்னுடைய சீடர்களோடு அவர் வர அவர் அகந்து வரும்போது மணல் மனப்பாக்கத்தை நம்பி அவரை கண்டவரை அப்படியே விழுந்து சேவித்தார் சேவித்தவுடனே அவரை பார்த்து என்னன்னு கேட்கிறார் உடனே மணல் மனப்பாக்கத்தை நம்பி அவரை பார்த்து அவரும் நீர் அப்படின்னு கேட்டார் புரியாது இல்லையா அவரோ நீர் அப்படின்னு கேட்டார் திடீர்னு ஒருத்தரை பார்த்து அவரும் நீர் அப்படின்னு கேட்டார் எவர் நான் ஒண்ணுமே புரியாது ஆனா இவர மனப்பாட்டத்தை நம்பி அவரோ தான் என்ன அர்த்தம் சொப்பனத்துல வந்து எனக்கு வரதராஜ பெருமாள் அர்த்தங்களை சொன்னாரே அந்த வரதராஜ பெருமாள் தான் நீரா அப்படின்னு அர்த்தம் உடனே அவர் பார்த்து ஆம் உமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம் உடனே எனக்கு இந்த அர்த்தங்களை எல்லாம் வரதராஜ பெருமாள் சொப்பனத்துல சொன்னார் எனவே உபயோகக்காரனை மத்தியத்துல சொல்லுகிறோம்னு சொன்னார் இங்க வந்த நீர் அந்த அர்த்தத்தினுடைய தொடர்ச்சியை சொல்லிக் கொண்டிருக்கிறது அதனால எனக்கு மேல மேல இந்த அர்த்தங்களை சாதிக்கணும் அடியன சிக்கனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டினாராம் சரின்னு ஒத்துக்கொண்டார் அவருக்கு பிள்ளை லோகாச்சாரியர் அப்படின்னு பெயர் அப்ப மத்ருபா மகா கிருபாய மந்திரக்ஷா என்னை ரட்சிக்க வேணும்னு நேரில் தேவையிலே வரதராஜ பெருமானே பிள்ளை லோக்காச்சாரியனாக அவதரித்தீர் அப்படின்னு மனவாழ மாமனிகள் தெரிவிக்கிறார் அதனால்தான் பிள்ளை லோக்காச்சாரியர் அருள் இருக்கக்கூடிய முமுட்சுப்படி ஸ்ரீவசன பூஷணம் அதாவது தத்துவத்திரயம் அவருடைய திரு தம்பியார் அருள் இருக்கக்கூடிய ஆச்சாரிய ஹிருதயம் இது அத்தனைக்கும் மனவாழ மாமனிகள் தானும் வியாக்கியானம் செய்தார் அதனால எனக்கு வியாக்கியானம் பண்ணி இப்படி ஒரு பாக்கியத்தை அனுகிரகம் பண்ணும்படி செய்தீரே வரதராஜ பெருமாளே பிள்ளைங்க லோகாச்சாரியராக திருவவதாரம் செய்து எனக்கு இப்பேற்பட்ட அர்த்தங்களை எல்லாத்தையும் கொடுத்தீர் அதனால மகா கிருபாய மத்ரக்ஷா தீட்சிதாய அஸ்தமங்கலம் அப்படின்னு தெரிவித்தார் அடுத்து வரதராஜ பெருமாளுக்கு எத்தனை ஏற்றத்தை சொன்னாலும் அவருக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்ன அது திருக்கட்சி நம்பிகளிடத்துல நேரே பேசியது வரதராஜ பெருமாளுக்கு ஏற்கனவே திருக்கட்சி நம்பிகளிடத்துல அனுகிரகம் செய்தது திருக்கட்சி நம்பிகள் அவருக்கும் வரதராஜ பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை எடுத்து அடுத்த ஸ்லோகத்தை காட்டினார் ஸ்ரீகாஞ்சி பூர்ண விஸ்வேன பிரீத்தியா சர்வாதி பாஷினே அதிகத்தாட்சா வியவஸ்தாய அத்தியத்ரீஷாய மங்களம் ஸ்ரீகாஞ்சி பூர்ண விஸ்வேன പ്രീത്യാ സർവാഭിഭാഷിനെ அதியத்தாச்சாம் வியவஸ்தாய ஹஸ்தியத்ரீஷாய மங்களம் காஞ்சி போர்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கட்சி அம்பிகள் அவரிடத்துல அன்போடு தேவையில் பேசினீரே அப்படிப்பட்ட தேவராஜ பெருமாளுக்கு மங்களம் பல்லாண்டு அப்படின்னு தெரிகிறார் ஆழவந்த இடத்துல காலக்ஷேபம் செய்தவர் திருக்கட்சி நம்பிகள் காலக்ஷேபம் காலக்ஷேபம் கேட்பதனுடைய பிரயோஜனம் பகவானுக்கு பணிவிடை புரிய வேண்டும் இப்போ திருக்கட்சி நம்பிகள் பார்த்து யாருக்கு பணிவிடை புரிவது என்ன பணிவிடை புரிவது யோசித்தார் நமக்கு ஏற்ற கைங்கரியம் ஆலவட்டம் செய்வோம் அப்படின்னு நேர ரங்கநாதனுக்கு போய் ஆலவட்டம் பரிமாறினாராம் ஆலவட்டம்னா விசிறி விசிறி வீசுதல் அந்த விசிறி வீசுகிறார் அப்ப ரங்கநாதன் பார்த்து நானே ரெண்டு காவிரிக்கு நடுவுல படுத்திருக்கேன் ஜலம் குளிர்றது நீர் வேற காத்து வீசுகிறே வேண்டாம் போயிட்டு வாருன்னு அனுப்பிச்சு விட்டுட்டார் திருக்கட்சி நம்பிக்கை ஸ்ரீரங்கத்துல இருந்து நேர திருமலைக்கு வந்தார் திருவேங்கடமுடையானுக்கு ஆலவட்டம் வீசுவோம் அப்படின்னு தொடங்கினார் திருவேங்கடமுடையான் பார்த்து எனக்கு வீசம் ஆனா ஆண்டாள் பாசுரம் உனக்கு தெரியுமா அதை ஒரு தடவை சொல்லிட்டு அப்புறம் நீர் வீசலாமே அப்படின்னு சொன்னாராம் ஆண்டாள் பார்த்து என்ன தெரியுமா குளிரவி வெங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அழிகத்த வேடங்கால் அவிகா திருப்பேனே அப்படின்னு பாசுறோம் குளிரவி வெங்கடம் ஏற்கனவே மலை மேல குளிரா இருக்கும் அதுலயும் அருவிகள் ஜலம் இன்னும் குளிரா இருக்கும் அதுலயும் அந்த ஜலம் குளிர்ந்த ஜலம் அதனால குளிரவி வெங்கடம் நானே குழந்த நடுங்கின்றேன் நீங்கள எனக்கு காத்து வீசுவீரா வேண்டாம் போயிட்டு வரும் அப்படின்னு அவரும் அனுப்பிச்சு விட்டார் கோபம் இடத்துல இருக்க நான் ரங்கநாதன் இடத்துல போனேன் வேண்டாம்னுட்டான் திருமலை ஸ்ரீனிவாசன் இடத்துல வந்து நீரும் வேண்டாம்னு சொன்னான் நான் எங்கதான் போறதுன்னு கேட்டான் நீங்க காஞ்சி வரதராஜ பெருமாள் இடத்துல உங்களுடைய கண்கடிதத்தை எதிர்பார்த்தே அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் அவர் தானே பிரம்மாவனுடைய ஆகவனையை கொண்டால் அக்னி மத்தியத்துல இருந்து தோன்றின பெருமாள் அக்னிக்கு நடுவுல இருந்தா அப்ப அவருக்கு தானே உடம்பு சுடும் வியர்வை அதிகமா வரும் அதனால அவருக்கு போய் நீர் ஆலவட்டம் வீசும் அப்படின்னு சீனிவாசன் சொல்ல அதனால திருக்கட்சி நம்பிக்கை இங்க வந்து ஆலவட்டம் பரிமாறுகிறார் ஓரொரு நாள் இரவு பொழுதுல அப்படியே பேசுவர் வாய் திறந்து பேசுவர் கூறத்தாழ்வான் கூடத்துல சரியாராதனம் பண்ணி கதவை சாத்துறான் அந்த கதவை சாத்துற சத்தம் தமால் தடால் அப்படிங்கிற சத்தம் காஞ்சிபுரத்துக்கு கேட்குமா பெருந்தேவி நாட்டியார் பார்த்து இது என்ன சத்தம் அப்படின்னு கேட்கா உடனே திருக்கச்சிரம்பிகள் தான் சொல்லுவார் சூரத்தாழ்வான் அதிகாராதனம் பண்ணி அவர் கதவை தாத்தக்கூடிய சத்தம்னு சொன்னார் உடனே நாட்டியார் கேட்டு இவ்வளவு ஐஸ்வர்யமா அப்படின்னு மூக்கு மேல நல்ல வச்சாலும் இது அப்படியே போய் திருக்கட்டினவர்கள் கூட தாழ்வானத்துல சொன்னார் அப்ப கூட தாய்மான் பார்த்து நாச்சியார்னா ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி அவரையே பார்த்து இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குதுன்னு மூக்க மேல வரல வச்சான்னா அவ்வளவு செல்வம் எனக்கு இருக்குன்னு அர்த்தம் இவ்வளவு செல்வம் எனக்கு இருக்குன்னு நான் நினைச்சா அகங்காரம் அதிகமாயிடும் அதனால இந்த செல்வம் நமக்கு தேவையில்லைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அன்றே ராமானுஜருடைய திருவடியை பற்றினார் கூடத்தாழ்வான் அப்ப கூடத்தாழ்வான் ராமானுஜருடைய திருவடியை பற்றுவதற்கு திருக்கச்சிரம்பிகளே காரணம் அதே போல ராமானுஜர் அவதரிப்பதற்கும் இந்த திருக்கச்சிரம்பிகள் தான் காரணம் திருக்கச்சிரம்பிகளத்துல கேசவ சுவாமியாஜி வந்து கேட்டாராம் சுவாமி எங்களுக்கும் பூமி பிராட்டிக்கும் கல்யாணமாகி ரெண்டு நாட்கள் ஆனது புத்திர பாக்கியம் இல்லை நீர்தான் வரதராஜ பெருமாள் பேசுவீரே கொஞ்சம் கேட்டு சொல்லும் எங்களுக்கு குழந்தை உண்டா நான் என்ன பண்ணணும் இது கொஞ்சம் கேட்டு சொல்லும்னு சொன்னார் அதனால திருக்கத்தி அம்பிகள் கேட்டார் அப்ப வரதராஜ பெருமாள் பார்த்து வாய் திறந்து திருவல்லை கேணிக்கு சென்று பார்த்தசாரதி எம்பெருமானுடைய ஆஸ்தானத்துல புத்திர காமேட்டு யாகம் பண்ண சொல்லும் அந்த புத்திர காமேட்டு யாகம் செய்தால் இவருக்கு சிறந்த புத்தன் கிடைப்பான் அப்படின்னு சொன்னாராம் அதனால திருக்கட்சிரண்டிகள் கேசவ சுவாமி ஆகிய சொல்ல அவர் திருக்கட்சி திருக்கட்சி நம்பிகள் மூலமாக தெரிந்து கொண்டு திருவல்லிக்கேணியில புத்திரகாமிக்கு யாகம் பண்ணினார் பிற்பாடு பார்த்தசாரதியினுடைய அனுகிரகத்தினால பகவத் ராமானுஜர் அவதாரம் செய்தார் அப்ப ராமானுஜர் பிறப்பதற்கு காரணமே வரதராஜ பெருமாள் அதனால திருக்கட்சி நம்பிகளிடத்துல பிரீத்தியோடு பேசினானா திருப்பி தம்பிகள் ஒரு நாள் கேட்கிறார் சுவாமி நேற்று ஒருத்தர் இறந்து போனார் சன்னதி தெருவில் அவருக்கு வைகுண்டமா நரக்கமா மோட்சமா எங்க கொடுத்தீர் எதை கொடுத்தீர்னு கேட்டார் அவர் எனக்கு கைங்கரியம் பண்ணினாரே அதனால அவருக்கு நான் மோட்சத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னார் அந்த தெருவுல ஒருத்தர் போன வாரம் இறந்து போனாரு அவருக்கு மோட்சம் உண்டா அப்படின்னு கேட்டார் ஆமா அவர் எனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையே மணினாலே இப்ப ஒரு பத்து வருஷமா படுக்கையில பேரலைசிஸ் அட்டாக்ல கிடந்தார் அதனால அவருக்கு மோட்சம் கிடையாதுன்னு அர்த்தம் ஆகாது எனக்கு நாற்பது வருஷம் திருமண கைங்கரியம் பண்ணிருக்கார் அதனால அவருக்கு நான் கொடுத்தேன் சொன்னார் சரி அடுத்த வாரம் ஒருத்தர் போகிற மாதிரி இழுத்தண்டு கிடக்கார் அவருக்கு மோட்சம் உண்டானு கேட்டார் ஆமா உண்டு அவருக்கும் மோட்சம் உண்டு இன்னாருக்கு உண்டா இன்னாரு குடுத்தியா இன்னாருக்கு உண்டான்னு கேட்டுட்டே வந்தாரு இப்ப திருக்கச்சிரண்டுகள் பார்த்து எனக்கு மோட்சம் உண்டா அப்படின்னு கேட்டதாக வரதராஜ பெருமாள் இடத்துல தேவ பெருமாள் பார்த்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் விதிர்விதிர்த்து போனத திருக்கட்சி நம்பிகளுக்கு உன் கூட நான் திருவாரூர் வட்டம் கைங்கரியம் ராத்திரி அச்சக சுவாமி கதவு கூட்டிட்டு வெளியே போவாரு அப்ப தெரிஞ்சுட்டு அர்ச்சக சுவாமி கதவை திறப்பார் இல்லையா காலையில அப்பதான் அவர் வெளியே போவார் ராத்திரி முழுக்க உனக்கு நாற்பது வருஷம் ஆலவட்டம் வீசினேனே எனக்கு இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டார் உடனே தேவ பெருமாள் வரதராஜ பெருமாள் பேசினார் நீங்கள் நீர் யாம் பேசினோம் சரியா பேசு மற்ற இடத்துல நான் பேசுவேனா கிடையாது நீர் எனக்கு ஆதரவத்தை அளித்தீர் பதிலுக்கு நான் உங்ககிட்ட குறிக்கிட்டேன் மோட்சத்தெல்லாம் கேட்கக்கூடாது மோட்சம்னா உனக்கு தர முடியாதுன்னு சொன்னார் விஜயத்து போனது திருப்பதி நம்பிகளுக்கு உடனே ஐயனுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டார் ஒரு பகவானுடைய ஐயவருக்கு ஆறு மாத காலம் கைங்கரியம் பண்ணினாதான் ஆறு மாத காலமாவது ஒரு அடியவருக்கு பணி புரிந்தால் மட்டுமே ஓமன்கனான் மோட்சம் தருவேன்னு சொல்லிட்டார் இந்தாலும் திசையை பிடியும் அவர்களிலேயே கொடுத்துட்டு வந்துட்டார் யாருக்கு செங்கரியம் பண்ணுவது ஆறு மாசம் யாருக்கு பண்ணுவது யாருக்கு கைகரியம் பண்ணணும்னு போனாலும் ஓ திருக்க சிலமைகள் ரொம்ப பெரியவர் அவர் வரதராஜ பெருமாளுக்கு நேரிலே பேசியவர் அவரை போய் நாம வேலை வாங்கலாமா திருக்க சிலமைகளை பார்த்த எல்லாரும் விழுந்து சேவித்து சம்பாவனை பண்ணி போயிட்டு வாருன்னு அனுப்பிச்சிடுறான் திருக்கச்சிராமனை பார்த்து இனிமே நாம இப்படி இருந்தாலாம் கைகளிலே மட முடியாதுன்னு தான் தன்னுடைய உருவத்தை மாத்திட்டார் நல்ல தாடி வச்சு எல்லாம் வச்சு ஒரு இளைஞனை போல வேடமிட்டுக் கொண்டு பூர்வசிக பிராமணோத்தம சீரழிப்பவரான திருக்கோட்டியூர் அன்றைக்கு போய் ஆறு மாத காலம் பணிபடை புரிந்தார் அதுக்கப்புறம் திரும்ப வந்தார் நான் திருக்கோட்டியூர் நம்பிக்கை கைங்கரியம் பண்ணினேன் இப்ப எனக்கு மோட்சம் தருவியான்னு கேட்டார் தரமே ஆனா இப்ப இல்லை உமக்கு மோட்சம் உண்டு ஆனா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு தரேன்னு வரதராஜ பெருமாள் தெரிவித்தானா ஆக கிட்டத்தட்ட மூணு நாலு தடவை பேசியிருக்கிறான்னு இருக்கிறான்னு தெரியறது எல்லாத்துக்கும் மேல ராமானுஜருக்கு ஆறு சந்தேகம் ஏற்பட அதை திருக்கச்சிலம்பிகள் மூலமாக தேவ தேவப்பெருமாள் இடத்துல வெளியிட தேவப்பெருமாள் ஆறு வார்த்தைகளை திருப்பதி நம்பிகள் மூலமாக ராமானுஜருடைய சந்தேகத்தை போக்கினார் அனமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தித்யா அந்திம பிரதிவர்ஜனம் தேகாவசானி முக்தித்யா பூர்ணாச்சாரியம் சமாஷ்டகே ஆறு வார்த்தைகளை வெளியிட்டார் அகமேவ பரந்தத்துவம் நானே பரம்பொருள் அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேத ஏவச்ச தரிசனம் அப்படிங்கிறது பேதம் பேதமே தரிசனம் உலகம் வேறு ஜெகத்து பிரம்மம் இந்த ரெண்டுத்துக்கும் பேதமே கிடையாது ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சில பேர் சொல்றாரு அதனால ராமானுஜருக்கு சந்தேகம் ஏற்பட்டது ஜெகத் வேறு பிரம்மம் வேறு ஆனா ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு சரீர ஆத்ம பாவம் அப்படின்னு காட்டினார் அதனால பெற்ற உபாயேஷு பிரபத்தி சியாத் பகவானுடைய திருவடி அந்த திருவடியே உபாயம் அப்படின்னு காட்டினார் உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திம ஸ்மிருதி வஞ்சனம் பிரபத்தி செய்தவனுக்கு கடைசி காலத்துல பகவான பற்றிய நினைவு இருந்தால்தான் மோட்சம் அப்படிங்கிறது இல்லை அதனால பிரபத்தியா அந்திம ஸ்மிருதி வஞ்சனம் தேகாவதானே முக்தித்யா தேகாவதானே முக்தி அப்படின்னா பிரபந்தனுக்கு இந்த சரீரத்தினுடைய முடிவிலேயே முக்தி கர்மயோகன் ஞான யோகா முக்தி கர்மயோகன் கர்மயோக ஞான யோகா பக்தி யோகனுக்கு அவனுக்கு இந்த சரீரத்தினுடைய முடிவில் முக்தி என்பது கிடையாது இந்த சரீரம் போய் அடுத்த சரீரமோ அல்லது பத்து சரீரமோ அல்லது நூறு உடலோ கிடைத்ததுக்கு அப்புறம் முக்தி கிடைக்கலாம் ஆனா பிரதமருக்கு இந்த சரீரத்தினுடைய முடிவிலேயே முக்தி அப்படிங்கிறது திட்டம் அடுத்து யாரை ஆச்சாரியனாக கொள்வது பூர்ணாச்சாரியம் சமாஜ்கே பெரிய நம்பிக்கை ஆச்சாரியனாக கொள்வீர் அப்ப ராமானுடைய ஆறு சந்தேகங்களை தேவ பெருமாள் ஆறு வார்த்தைகள் மூலமாக திருக்கட்சி நம்பிகள் மூலமாகவே வெளியிட்டார் ஆக குரு பரம்பரை ராமானுஜரை பற்றி சரித்திரத்திலேயே ஒரு நாலு சரித்திரத்துல வரதராஜ பெருமாள் திருக்கட்சி நம்பிகளோடு நேரே பேசினார் அப்படின்னு தெரிய வர்றது நாலு தடவை தான் பேசினாருன்னு இல்ல நாலாயிரம் தடவை பேசி இருக்கிறார் அதனால ஸ்ரீ காஞ்சி காஞ்சிபுர விஷயன பிரீத்தியா சர்வாபிபாஷினே அதிகத்தாட்சாம் வியவஸ்தாய சத்தியத்ரீஜாய மங்களம் அச்சையினுடைய நிலையை குறைத்துக் கொண்டு அப்படியே திருக்கட்சி நம்பிகளிடத்துல பேசினே அந்த திருக்கட்சி நம்பிகளிடத்துல பேசின வரதராஜ பெருமாளுக்கு பல்லாண்டு அப்படின்னு பாடினார் அதுக்கடுத்தது கடைசியா அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதவரத்தை ஸ்ரீஹஸ்தி கிரிநாதாய தேவராஜாய மங்கனம் என்கிறபடிய மகாலட்சுமி அவளுடைய பெருமானத்தில் இருக்கக்கூடிய குங்குமம் வரதராஜ பெருமாளுடைய திருமாறுல படிந்திருக்கும் தேவ பெருமாளுடைய திருமையில் இருக்கக்கூடிய சந்தனம் அவளுடைய திருமாறுல தானும் இருக்கும் அதனால அப்படி இருவரும் சேரத்தில இடங்களில் இருப்பீர்களே அதனால நாச்சியாரோடு தேவரில் இடங்களில் இருக்கக்கூடிய அந்த சேர்த்திக்கு பல்லாண்டு அப்படின்னு பாடினார் ஸ்ரீஹஸ்தி கிரிநாதாய தேவராஜாய மங்களம் பகவானுடைய திருமார்புல சந்தனம் அந்த சந்தனம் நாச்சியாருடைய திருமலை கண்கள்ல இருக்குமா அவருடைய திருமையில இருக்கக்கூடிய குங்குமம் அது பகவானுடைய திருமையில தானும் சேர்ந்திருக்கும் அதனால திருத்துழாய் பரிமளம் என்ன சந்தனம் இத்தனை பரிமளங்களோடு நாச்சியாரோடு சேர்ந்து இடங்களில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு பல்லாண்டு எங்களுக்கெல்லாம் புருஷகார பூட்டையாக இருக்கக்கூடிய நாச்சியாரோடு கூடியிருக்கக்கூடிய தேவர்களுக்கு பல்லாண்டு அப்படின்னு கடைசி பன்னெண்டாவது மங்களத்தை தானும் காட்டினார் அத்தோட நாம முடிப்பது கூடாது கடைசியா அதுவும் மழவாழ மாமனிகளுடைய ஸ்லோகம் தான் மங்களாசாசன பரையில் மதாச்சாரிய புரோகமையை சர்வனிச்ச பூர்வீர் ஆச்சாரியை சக்கரதாய அஸ்து மங்களம் பல்லாண்டு பாடுவதையே தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய பூர்வாச்சாரியர்கள் அந்த பூர்வாச்சாரியர்களால போற்றப்பட்ட பெருமானுக்கு பல்லாண்டு அப்படிங்கிறத சொல்லி கடைசியில பதிமூணாவது ஸ்லோகமாக தானும் பாடினார் மங்களாசாசன பரைகி மதாச்சாரிய புரோகமைகி சர்வைத்த புகழை ஆச்சாரியை சக்கரதாயாஸ்த மங்களம் என்ற பதிமூணாவது ஸ்லோகத்தை அருள் செய்தார் யச்சக்கரைய தேவராஜஸ்ய மங்களாசாசனம் முதா சம்பந்தே அங்கே ஜாமாத்திர மணி விசதவாத் வரம் என தனியன அருள் செய்து முதல் ஸ்லோகத்திலிருந்து பதிமூணாவது ஸ்லோகம் வரை காட்டினார் மங்களம் வேத சோதேவி மேதினி கிரகமேதினே வரதாய தயாதாம்னே தீரோதாராய மங்களம் ವಾದಿನಿಯತೆ ಮಪಾಹೋಮಿ ದಾದುರುತ್ತರ ವಿದಿತಾಹ ಉದಿತಾಯ ಉದಾರಜ್ಞೆ ಉದಾರಾಂಗಾಯ ಮಂಗಳಂ ಯಜಮಾನಂ ವಿನಿರ್ಮಿಷ್ಯ ಸ್ವಯಮಾನ ಮುಖಶ್ರಿಗೆ ದಯಮಾನ ವಿಜಯ ತಸ್ಮೈ ದೇವರಾಜಾಯ ಮಂಗಳಂ ವಾರಿಸತ್ಯಾಮ ವಪುಷೆ ವಿರಾಜ ಪೀತವಾಸತೆ ವಾರಣಾಚಲ ವಾಸಾಯ ವಾರಿಜಾಕ್ಷಾಯ ಮಂಗಳಂ ಅದ್ಯಾಪಿ ಸರ್ವಭೂತಾನ ಅಭಿವಿಷ್ಟ ಬಲದಾಯಿನೆ ಪ್ರಣತಾಸ್ತಿ ಹರಾಯಾಸ್ತು ಪ್ರಭವೇ ಮಮ ಮಂಗಳಂ திவ்யாவயவ சௌந்தர்ய திவ்ய ஆபரண நேதையே கந்தாவட கிரீசாய தேவராஜாய மங்களம் புருஷாய புராணாய புண்ணியகோட்டி நிவாசினே புஷ்பிலோதார கல்பத்ரு கமனீயாய மங்களம் காஞ்சனாச்சல சிங்காகிர காணமேகான தாரிணே சுபர்ணாந்தா வதந்தாய சூரராஜாய மங்களம் भोगाभवर्गयोरेकम् சேவத்வரத ராஜாய மகோதாராய மங்களம் மதங்கஜாதிக்கும் காத்திர சங்கர் சங்கார லக்ஷ்மணே வர்மனே மகாகிருபாய மத்ரக்ஷா தீட்சிதாயாஸ்து மங்களம் ஸ்ரீகாஞ்சிபூர்ண மிஸ்ரேன பிரீத்தியா சர்வாதிபாஷினே அதிர்த்தாட்சா வியவஸ்தாய சத்யத்ரீதாய மங்களம் அஸ்தீர்த்த கஸ்தூரி வாசனா வாசிதவரசே ஸ்ரீஹஸ்தி கிரணாத்தாய தேவராஜாய மங்களம் அஸ்தீர்த்த கஸ்தூரி ಬಂಧನವು ದಾಸಿದವರಂತೆ ಶ್ರೀಗತ್ತಿ ಗಿರಿನಾಥಾರ್ಯ ದೇವರಾಜಾರ್ಯ ಮಂಗಳಂ ಮಂಗಳಾಸಾಸನ ಬಳಿ ಮದಾಚಾರ್ಯ ಪುರೋಗಮೈಗೆ ಸರ್ವೈಶ್ಚ பூர்வீராச்சாரியகி சக்கரதாயாத்து மங்களம் என்று சொல்லி இந்த மணவாழ மாமனிகள் தேவராஜ மங்களத்தை தான் தலைக்கட்டினார் மணவாழ மாமனிகள் அவருடைய அனுகிரகம் இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏற்பட்டு ஞான பக்தி வைராக்கியங்கள் மேல மேல வளர வேண்டும் என்ற മാമനകളിടത്തിലെയും காஞ்சி தேவப்பெருமாள் பெருந்தேவி நாச்சியாருடைய அனுகிரகம் இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் இந்த தீபாவளி நன்னாளிலே நரகாசன வதம் இந்த நன்னாளிலே காஞ்சி தேவப்பெருமாளை குறித்து இந்த பதிமூணு பாகத்தையும் எத்தனை அவகாசம் ஆனாலும் நீங்க பொறுமையா இருந்து கதிர்கள் அதனால எந்த தொடக்கமாக வரதராஜ பெருமாள் பெருந்தவி நாச்சியாருடைய அனுகிரகம் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் விசேஷித்து ஏற்பட வேண்டும் பெருக வேண்டும் என்ற நாச்சியார் பெருமாளுடைய வரதராஜ பெருமாள் பேரருளாளன் எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஸ்ரீதேவி முன்தேவி குழைக்காத நாச்சியார் திருப்பேர் நாச்சியார் சமயத்தரான மகரனிடம் பிழைக்காத எம்பெருமானுடைய திருவடிகளிலேயும் பிரார்த்தித்துக் கொண்டு எதிர்ச்சியா ஒரு சுமிருத்தம் என்ன தெரியுமா நேற்றைய தினம் ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்தம் இன்னைக்கு சித்தரை ஆனா நேற்றைய தினம் ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் தான் வரதராஜ பெருமாளுடைய நட்சத்திரம் அதனால அந்த நட்சத்திரம் முடிந்து அன்றைய தினமே வரதராஜ பெருமாளை பற்றி கேட்டிருக்கிறோம் அதனால அந்த வரதராஜ பெருமாளுடைய அனுகிரகம் அனைவருக்கும் ஏற்பட வேணும்னு மகரவிடன் கொடைக்காரன் எம்பெருமானிடத்திலேயும் பிரார்த்தித்துக் கொண்டு எத்திய பிரசாத கவியா பதிலஸ்ருணோமி பங்கு பிரதாபதி ஜெகேனச பக்தி மூக்கா அந்த பிரபஞ்சதி சுதம் சததேச வந்தியா தம் தேவனைவு வரதம் ஜனஞ்சலோஸ்மி வரதராஜ பெருமாளுடைய அனுகிரகத்தினால செவிடனும் அவன் நல்ல செவியும் பெறுவான் முடவனும் கால் ஒளிந்த முடவன் நொண்டி அவனும் நல்லா ஓட ஆரம்பிச்சிடுவான் ஊமையும் நல்லா பேசக்கூடியவனாக ஆகிவிடுவன் குரலனும் நல்லா கண்ணு தெரிகிற மாதிரி கண்ண ஆயிரம் கண்ணை பெற்றா எப்படி பார்க்கணும் அதை போல ஆகிவிடுவன் மறதியாக இருக்கக்கூடியவனும் பத்து பிள்ளைகளை பெற்றா எப்படி இருக்குமோ அதை போல இதெல்லாம் நடக்க போறதில்லை ஆனா வரதராஜ பெருமாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா இதெல்லாமே அத்தனையும் சம்பவிக்கிறார் போல நாமும் விரும்பியது அனைத்தும் சம்பவிக்கும்னு உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு அடியை நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு நியமித்த உங்கள் அனைவருக்கும் போன வருஷம் மணவாள நோய்கள் ஆதிசேஷனும் அப்படிங்கிற தலைப்புல சொல்லணும்னு நீங்கள் நியமித்தீர்கள் அதே போல இந்த வருடம் மாமனிகள் அருள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரந்தத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு தேவராஜ மங்கலத்தை கொடுத்தீர்கள் அதனால உங்களுக்கு என்னுடைய கிருதஜனையை தெரிவித்துக் கொண்டு சொல்லணும்னாலும் அடிக்கடி இதை போல ஸ்கைப்பு இன்டர்நெட் ஆன் பண்றது cut video conferencing video call எதுவுமே பழக்கம் கிடையாது அத இங்க இடம் கொடுத்து அடிய நன்னா பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதனால இங்க இடத்தையும் கொடுத்து அடிக்கடி சரி அவர் ரெண்டு பேர்லாம் இருப்பா போல இருக்குன்னு நினைச்சிருந்து வந்தா இங்கேயே ஒரு பதினஞ்சு இருபது பேர் வரைக்கும் சேர்த்து இருக்கிறார் அதனால ஸ்ரீனிவாசன் சுவாமிக்கும் அடியனுடைய கிருதஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு பக்கத்திலே இங்க மாதவ பெருமாள் வெங்கரியம் பண்ணக்கூடிய அத்தியாவசிய சுவாமிகளும் இங்க எழுந்தள்ளி இருக்கிறார்கள் அதனால அவர்களுக்கும் அடியானுடைய தலைவர்களால் கைமாறிலேன்னு செந்தரிக்காரியை தெரிவித்துக் கொண்டு நாச்சியார் என்ன முக்கியமா இன்டர்நெட் வீடியோ கான்பரன்சிங் கட்டானாலும் அதை பார்த்து பார்த்து கொடுத்த மகிமா அவருக்கும் அடியனுடைய கிருபையை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் எம்பெருமானுடைய அனுகிரகம் விசேஷத்தை ஏற்பட வேண்டும்னு தெரிவித்துக் கொண்டு அடியின் காலக்ஷேபம் சொல்லும் பொழுது நன்மை ஆடிண்டே காலக்ஷேபம் காட்டிலே இருந்த அங்கிருந்த குழந்தைகள் அவர்களுக்கும் தேவப்பெருமாள் மாமர்களுடைய கட்டாட்சம் பெருக்க வேண்டும் ஏன்னா ஏதோ பாட்டை பாட கேட்டு ஆடுறா ஆனா அந்த குழந்தைகள் அப்படி இல்லாம அடியனுடைய காலக்ஷேபத்தை காட்டும் சந்த சந்தோஷத்தோட ஆடுறதுக்கு ரெண்டு பேர் இருக்காரு அதை நினைச்சு அதனால வரதராஜ பெருமாளுடைய அனுகிரகம் அவர்களுக்கும் ஏற்பட வேண்டும் தெரிவித்துக் கொண்டு அடியாமோடும் என்னோடும் பிரிவினை இருக்க என்று சொல்லி செங்கன் திருமுகத்தில் செல்வ பெருமாளர் எங்குமே எல்லோருமே பெருவருள் பெற்று என்பது வேண்டும்னு தெரிவித்துக் கொண்டு இத்தோடு அமைகிறேன் சமிக்க பார்த்துகிறேன்